இத்தி க்ஷேத்திரம் இல்லை இல்லை பாருங்கள் இது இப்படி க்ஷேத்திரம் ஞானம் ஞேயம் ச உக்தம் சமாசத்தக சுருக்கமாக மத்பக்தக என்னுடைய தத் பக்தன் ஏத்தத் விஜ்ஞாய இதனை அறிந்து கொண்டு மத்பாவாய என்னுடைய ஸ்வரூபத்தை உபபத்தியத்தை அடைகிறான் அப்படி க்ஷேத்திரம்னா என்ன க்ஷேத்திரம்னா களம் ஃபீல்டு ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு காரியத்தை பண்ணுறோம் இப்போது நாம் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு காரியத்தை பண்ணுறோம் அதே மாதிரி நாமன்னா என்ன நம்ம இந்த உடம்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதை பார்த்தாச்சு இந்த உடம்பு இல்லை இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவன் தான் நாம் அந்த ஜீவனுக்கு இந்த வீடு தற்காலிக வீடு இந்த உடம்பு ஆ இப்போ எப்படி இந்த வீடு நமக்கு தற்காலிகம் அப்புறம் ஒரு நாள் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம போயிடுவோம் வேறு யாரும் இங்கே குடியிருக்கான் அது மாதிரி இந்த தேகம் இந்த தேகத்தை விட்டுட்டு நம்ம போயிடுறோம் வேற எங்கேயோ குடி போகிறோம் அப்போ இது க்ஷேத்திரம் வாழுமிடம் இங்கே உட்காந்துக்கிட்டு வேலை செஞ்சு என்னத்தை சம்பாதிக்கிறோம் நம்ம புண்ணிய பாவத்தை சம்பாதிக்கிறோம் ஒர்க் ஷாப்பில் உட்காந்துக்கிட்டு காசு பணம் சம்பாதிக்கிறோம் இந்த உடம்புல உட்காந்துக்கிட்டு புண்ணிய பாவத்தை சம்பாதிக்கிறோம் காசை எடுத்துக்கிட்டு திரும்ப போய் அனுபவிக்கிறோம் புண்ணிய பாவத்தை எடுத்துக்கிட்டு போய் திரும்ப அனுபவிக்கிறோம் அவ்வளோ அப்படி க்ஷேத்திரம் இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிஞ்சுக்கிட்டா என்ன கிடைக்குது ஞேயம் ஞேயம் எது தன்னை பற்றிய உண்மை அறியப்பட வேண்டியது தன்னை பற்றிய உண்மை அறியப்பட வேண்டும் ஞானம்னா என்ன அந்த உண்மையை அறிய உதவும் சாதனம் அப்படி ஓகே இதை அறிந்து கொள்ள வேண்டும் இது அதாவது தன்னை பற்றிய உண்மையே தெரியாமல் தன்னை ஒருவன் உருப்படியாக வாழ வைக்க முடியாது இது முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஃபார்முலா இதுதான் உண்மை நமக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டியும் இதுதான் உண்மை அப்படின்னா என்னென்னா இப்போ நான் ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறேன் அதை பற்றின உண்மை எவ்வளோ தெரிஞ்சிருக்கோ அந்தளவுக்கு நல்லா பயன்படுத்தலாம் கரெக்ட் ஒரு மிஷின் வாங்குகிறோம் அந்த மிஷின் வாங்குகிறோன்னா அதை பற்றி உண்மை தெரியாமலே பயன்படுத்த போகிறோம் என்னாகும் தாறுமாறாக போகும் அது எந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா பயன்படுது எதாக இருந்தாலும் ஒரு மொபைலாக இருந்தாலும் சரி ஃபேக்ட்ரி மிஷினாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அது எந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உதவியாக இருக்குது அப்போ நாம் இருக்கிறோம் வாழ விரும்புகிறோம் நல்லபடியாக வாழ விரும்புகிறோம் அப்போ நம்மளை பற்றி நம்ம நல்லா புரிஞ்சிருக்கணும் நம்மளை பற்றியே தெரிஞ்சிக்காமல் நம்ம வாழ துணிஞ்சோன்னா என்ன ஆகுது அது பிரச்சனையில் போய் முடியுது அப்புறம் நான் தெரிஞ்சுப்பேன் எடுத்துக்க மாட்டேன் இது அடுத்த டைப் இது ஒரு இது இன்னும் ஒரு புது ப்ராப்ளம் தெரிஞ்சிக்காமல் வாழறவன் ஒரு டைப் ப்ராப்ளம் நான் தெரிஞ்சு எடுத்துக்க மாட்டேன் அது புது ப்ராப்ளம் ஃபேனுக்கு வேலைன்னா காற்று கொடுக்கறது இல்லை நான் எப்படியாவது சுவிட்சை மாற்றி மாற்றி போடுவேன் ஆனால் அதுலேருந்து வெளிச்சம் வர வைப்பேன் நான் என்ன பண்ணுறது இல்லைப்பா காற்று தான்ப்பா அதில் வரும் ஃபேனுடைய தன்மை அதுதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா புரியுது ஆனால் நான் எப்படியாவது வெளிச்சம் வர வைப்பேன் இல்லைப்பா ஃபேன் வந்து வெளிச்சத்தை கொடுக்காது காற்றை தான் கொடுக்கும் சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது சார் ஆனால் எனக்கு அது பிடிக்காது எனக்கு ஃபேன்லேருந்து காற்று வரும் ஏ அதுதான்ப்பா வெளிச்சம் வேணும்னா லைட்டு போடு ஃபேனால் வந்து லைட்டு கொடுக்க முடியாது ஃபேன் வந்து ஃபேனால் வந்து வெளிச்சத்தை கொடுக்க முடியாது ஃபேன் வந்து காற்று தான் கொடுக்கும் சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி நீங்கள் சொன்னதை நான் தப்புன்னே சொல்லலை நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான் ஆனால் நான் வந்து ஃபேன்லேருந்து வெளிச்சம் வந்தால் தான் ஒத்துப்பேன் அதுதான்ப்பா முடியாதுப்பா ஃபேன்லேருந்து வெளிச்சம் வர வைக்க முடியாது நீ என்ன தான் பல்ட்டி போட்டாலும் முடியாது ஃபேனுடைய இயல்பு வந்து காற்று கொடுக்கறது வெளிச்சம் வேணும்னா நீ லைட்டு தான் போடணும் சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் எனக்கு பிடிக்கலையே எனக்கு வந்து ஃபேன்லேருந்து லைட் தான் வேணும் ஏ அதுதான் எப்படி வரும் ஃபேனுடைய கட்டமைப்பு வேறு இந்த ஃபேன் வந்து காற்று தான் கொடுக்க முடியும் வெளிச்சத்தை கொடுக்க முடியாது சார் நீங்கள் சொல்கிறது ரைட்டு சார் நான் இப்போ தப்புன்னு சொன்னேன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாம் ரைட்டு ஆனால் நான் வந்து ஃபேனை வந்து லைட்டு வெளிச்சம் வர்றதுக்கு தான் நான் பயன்படுத்துவேன் வெளிச்சத்துக்கு தான் பயன்படுத்துவேன் ஏன் அதால் கொடுக்க முடியாது இவனை என்ன பண்ணுறது சரி சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது நல்லா புரியுது எனக்கு ஒன்றும் சந்தேகமே இல்லை நீங்கள் சொன்னது வேணால் நான் வேணால் திருப்பி சொல்லட்டுமா லைட்டு தான் வெளிச்சத்தை கொடுக்க முடியும் பல்பு தான் வெளிச்சத்தை கொடுக்க முடியும் ஃபேனால் வெளிச்சத்தை கொடுக்க முடியாது கரெக்டா ஆமாம் கரெக்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டே நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கு ஆனால் நான் ஃபேனில் தான் வெளிச்சத்தை வரும் என்ன பண்ணுறது இவனை என்ன பண்ணுறது நீங்கள் பெரிய சாமி நான் ஒத்துக்கிறேன் உங்களுக்கு நான் ஆயிரம் நமஸ்காரம் போடுவேன் நிறைய தட்சிணை கொடுப்பேன் உங்களுக்கு கோயில் கட்டுவேன் கும்பாபிஷேகம் பண்ணுவேன் நீங்கள் பெரிய ஆள்னு பாராட்டுவேன் போஸ்டர் ஓட்டுறேன் உங்களை பற்றி புகழ டிவியில் பேசுகிறேன் ஊர் ஊராக பேசுகிறேன் எல்லாத்தையும் பேசுகிறேன் எல்லாம் பண்ணுவேன் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை சத்தியம் ஆனால் நான் என்ன பண்ணுறது எனக்கு நேரமே சரியில்லை சார் இந்த ஃபேன்லேருந்து வெளிச்சம் வர மாட்டேங்குது நானும் சுவிட்சை மாற்றி மாற்றி போடுறேன் இது பார்ப்போம் நமக்கு என்றைக்கா நல்ல நேரம் வந்ததுன்னா கொஞ்சம் இந்த ஃபேன்லேருந்து வெளிச்சம் வராதா பார்ப்போம் ஏய் பாடம் நடத்தினதெல்லாம் புரிஞ்சுதா நல்லா புரிஞ்சுது அதெல்லாம் நல்லா புரிஞ்சுது நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்புறம் நான் இந்த ஃபேன்ல இருந்து எப்படியோ வெளிச்சம் வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் சரி சரி மறக்காம கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே இரு என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஃபேன்ல இருந்து வெளிச்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பாப்போம் அப்படி வாழ்க்கையை உருப்படியாக நடத்துறதுன்னா என்ன உண்மையை புரிந்து கொள் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அதை மட்டும் வாழ்க்கையில் ஒத்துக்கவே கூடாது அது நமக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்க்கை வாழணும் ஆனால் உண்மையை கேட்டுக்கிட்டே இருக்கும் அட்லீஸ்ட் அடுத்த பிறவிலையாவது கொஞ்சம் நல்ல பேக்கேஜோடு வரும் என்ன கேட்டு வச்சுக்கிட்டு ஆனால் உண்மை இதில் ஒரு வசதி இது இவரே சொல்லியிருக்கிறார் ஒரு பிரிவில் வந்து பகவான் தான் மோட்சம் தான் லட்சியம்னு ஒருத்தன் சொல்ல ஆரம்பிச்சுட்டா அந்த பிரிவில் அவனுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ எடுத்துக்கிட்டானோ இல்லையோ தப்பே கிடையாது அட்லீஸ்ட் இன்னொரு பிரிவில் வந்து அதற்கு சாதகமான அருள் வளமும் பொருள் வளமும் உள்ள குடும்பத்தில் பிறந்து சௌகரியமாக வாழ்ந்து சிறு வயதிலேயே குருநாத்தரை அடைந்து ஞானத்தை அடைகிறான் இவரே சொல்றார் கிருஷ்ணரே அதனால் நம்ம ஒன்றும் பயப்படலாம் வேண்டாம் ஏதோ ஜி ஏதோ பயமுறுத்துறாரே அப்படின்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் நம்ம பாட்டுக்கு நம்மளாவே இருக்கலாம் கிருஷ்ணர் கிருஷ்ணராக இருக்கட்டும் அவர் விவரம் தெரியாமல் இருக்கார் நம்ம கொஞ்சம் விவரமாக இருப்போம் நாம் இருந்துட்டு அடுத்த பிரிவில் அவர் சொன்னதை செஞ்சுக்கலாம் அப்படி இந்த பிரிவில் நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி இது என்ன புது பொம்மையாக இருக்குது இது என்ன அட்டை இது என்ன பிரிக்கலையா ஆ இது இவங்களுது இல்லையா அப்பண்ணா ஆ இவங்களுக்காகவா அப்புறம் என்ன அப்பண்ணா என்ன ரேட்டு எப்போ ரேட் இல்லை அவங்க வீட்டுக்காக வாங்கியிருக்க போகிறாரு இல்லையே ஆ அப்புறம் என்ன அப்போ பிரித்து கொடுப்பா அவளுக்கு பாவம் ஆ இங்கே கொடு இங்கே கொடு இங்கே கொடு ஆ பிரிக்கலாமா இங்கே வா ஐ சூப்பர் ஆஹா என்னென்னமோ ஒரு தனித்தனியாக வருது ஆ செட் பண்ணு வச்சுக்கிட்டு இரு அப்புறம் இந்தா பண்ணணும் இங்கே வா உட்காந்துக்க உட்காந்துக்கிட்டு இது வந்து அடுக்கணும் இதில் இதில் எல்லாம் அடுக்கி மூடணும் அதால் சரியா இதை நீ இப்போ நீ அடுக்கணும்ல ஆணை அடுக்கணும்ல அது மாதிரி அடுக்குதுல இங்கே பாரு இதை எடுத்து எங்கே வைக்கணும் இதை காட்டேன் இது பாரு இங்கே வைக்கணும் சரியா இப்படி அடடா அப்புறம் இதெல்லாம் இதுக்குள்ளே போடணும் சரியா இதை எப்படி போடணும் இப்படி போடணும் இதை இதில் போடணும் இதை இதில் போடணும் இங்கே காணும் ஆ அது அதுக்குள்ளே போட முடியாது எதுக்குள்ளே போடலாம் ஆ இதுக்குள்ளே இது இதில் போடலாம் ஆ அதுக்குள்ளே இதில் போடணும் இதில் போடணும் இல்லை இப்படி இப்படி இங்கே கூட இப்படி வச்சு இப்படி வைக்கணும் சரியா உழுதுச்சா அவ்வளோதான் அது ரவுண்டு பார்த்து போடணும் இங்கே இருக்கு பாரு இதில் போடணும் ஆ அப்படி போடணும் ஆ அப்படிதான் ஆ அப்படி ஸோ நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் தள்ளி வைக்கலாம் அது ஒரு நல்ல விஷயம் இருக்கே இன்னும் பல கோடி பிரிவு இருக்குது நமக்கு இன்னும் அவசரம் கிடையாது இன்றைக்கே உடனே இதெல்லாம் புரிஞ்சுட்டு ஞானி ஆகணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது நமக்காக இன்னும் இது வரைக்கும் ஐம்பத்தோரு தேவன் போயாச்சு இப்போ ஐம்பத்தி ரெண்டாவது பிரம்மதேவன்லேயே அவருக்கும் வயசு ஐம்பத்தோரு வயசு ஆயிடுச்சு எவ்வளோ காலம் போயிடுச்சு அதுக்குள்ளே எத்தனையோ கோடி யுகங்கள் போயாச்சு இவ்வளோ பிறவியாக நம்ம பிறந்து பிறந்து சுற்றிட்டு இருக்கோம் இன்னும் சுற்றலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பல கோடி பிறவிகள் இருக்குது இன்னும் பல கோடி பிரம்மதேவர்கள் இருக்காங்க ஒரு வேலையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் உண்மையை தெரிஞ்சுக்கலாம் அப்படி எப்போ வேணாலும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இல்லைனாலும் அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ஒரு புத்திசாலித்தனமான வாழ்க்கை என்னென்னா உண்மையை புரிந்து கொண்டு உண்மைக்கு ஏற்ப வாழ முடிவது வாழ முடிவது அதுதான் பார்க்கணும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை வாழ முடியும் அப்புறம் இன்னொன்று உண்மையெல்லாம் புரியுது சார் உண்மையெல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு ஆனால் என்னால் அப்படி வாழ முடியல நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு என்ன ஃபேன் வந்து வெளிச்சத்தை கொடுக்காது டியூப்லைட்டு தான் வெளிச்சத்தை கொடுக்கும்னு சொல்கிறீங்க எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு ஆனால் என்னால் முடியலையே நான் வந்து ஃபேன்லேருந்து எப்படியா வெளிச்சத்தை வர வைக்கணும்னு தான் எனக்கு ஆசையாக இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னது என்ன அவனுக்கு புரியலன்னு அர்த்தம் சொன்னது புரியலன்னு புரியலன்னா என்ன செய்யணும் திரும்ப திரும்ப அதை கேட்டுக்கிட்டே இருந்தால் என்னைக்கா ஒரு நாள் புரியும் அவ்வளோதான் அதுக்காக தான் திரும்ப திரும்ப இவரும் பேசிகிட்டு இருக்கார் ஆ எப்படி தெரிஞ்சுது ரெக்கார்டிங்கில் இருக்கா இப்போ பார்த்தோமா இங்கே சரி சரி அது செகண்ட் லெவலில் அப்படி பண்ணுறோம் இப்போ கொஞ்சம் வேறு டைப்பில் எடுக்கிறோம் செகண்ட் லெவல் பார்த்து प्रकृतिं पुरुषं चैव प्रकृतिं पुरुषं चैव विध्यनादि उभावपि उभावपि विध्यनादि उभावपि विद्यनादी उभावपि प्रकृतिं पुरुषं चैव विद्यनादी उभावपि विकारांश्च विकारांश्च गुणांश्चैव गुणांश्चैव विकारांश्च गुणांश्चैव विकारांश्च गुणांश्चैव विद्धि प्रकृति संभवान् प्रकृतिसम्भवान् विद्धि प्रकृतिसम्भवान् विद्धि प्रकृतिसम्भवान् विकारांश्च गुणांश्चैव विद्धि प्रकृतिसम्भवान् प्रकृतिं पुरुषं चैव विध्यनादि उभावपि विकारांश्च गुणांश्चैव विद्धि प्रकृतिसम्भवान् कार्यकरण कर्तृत्वे कार्यकरणकर्तृत्वे कर्तृत्वे कार्यकरणकर्तृत्वे हेतुः प्रकृति प्रकृतिर् उच्यते उच्यते प्रकृतिरुच्यते प्रकृतिरुच्यते प्रकृतिरुच्यते प्रकृतिरुच्यते हेतुः प्रकृतिरुच्यते हेतुः प्रकृतिरुच्यते कार्यक कार्यकरणकर्तृत्वे हेतुः प्रकृतिरुच्यते पुरुषः सुख दुःखानां पुरुषस् पुरुषस्सुखदुःखानां पुरुषस्सुखदुःखानां भोक्तृत्वे भोक्तृत्वे हेतुरुच्यते भोक्तृत्वे हेतुरुच्यते भोक्तृत्वे हेतुरुच्यते पुरुषसुखदुःखाणां भोक्तृत्वे हेतुरुच्यते कार्यकरणकर्तृत्वे हेतुः प्रकृतिरुच्यते पुरुषसुखदुःखानाम् भोक्तृत्वे हेतुरुच्यते पुरुषः अडत पकं पुरुषः प्रकृतिस्थः पुरु प्रकृतिस्थो हि प्रकृतिस्थो हि पुरुषः प्रकृतिस्थो हि पुरुषः प्रकृति जान गुणान जान गुणान प्रकृति जान गुणान भुंगते प्रकृति जान गुणान पुरुष प्रकृति ही पुरुष प्रकृति ही भुङ्क्ते प्रकृतिजान्गुणान् भुङ्क्ते प्रकृतिजान्गुणान् प्रकृति जानगुणां कारणं कारणं गुणसंगोस्य कारणं गुणसंगोस्य कारणं गुणसंगोस्य योनि सदसद्योनिजन्मसु सदसद्योनिजन्मसु सदसद्योनिजन्मसु कारणं गुणसंगोस्य सदसद्योनिजन्मसु पुरुषः अनुमन्ता च उपद्रष्टानुमन्ता च उपद्रष्टा अणुमन्ता च उपद्रष्टानुमन्ता च उपद्रष्टानुमन्ता च भर्ता भर्ता भोक्ता भर्ता भोक्ता भर्ता भोक्ता महेश्वरः महेश्वरः भर्ता भोक्ता महेश्वरः उपद्रष्टानुमन्ता च भर्ता भोक्ता महेश्वरः परमात्मेति चाप्युक्तः चाप्युक्तः परमात्मेति चाप्युक्तः परमात्मेति चाप्युक्तः परमात्मेति चाप्युक्तः परमात्मेति चाप्युक्तः देहेऽस्मिन् पुरुषः परः परमात्मेति चाप्युक्तः देहेऽस्मिन् पुरुषः परः उपद्रष्टानुमन्ता च भर्ता भोक्ता महेश्वरः परमात्मेति चाप्युक्तः देहेऽस्मिन् पुरुषः परः இந்த நாளும் ஒரு செட்டு பதி பத்தொன்பதுக்கு வரலாம் பிரகிருதிம் புருஷம் சைவ வித்யநாதி உபாவபி विकारांश्च गुणांश्चैव विद्धि प्रकृतिसम्भवान् இப்படி இதுதான் இது இப்போ இந்த வரியில் இருக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ ரெண்டு வரியில் முடிச்சிருக்காரா இதை தான் ஒன்றாவது லெவல் நாலாவது நாள் பாடம் அந்த ரெண்டு மணி நேரம் விளக்கம் இந்த ரெண்டு வரி தான் இவர் எப்படி சொல்கிறார் பார்க்கலாம் பிரகிருத்திம் புருஷம் செய்வ வித்தி வித்தி அப்படின்னா அறிந்து கொள் அறிந்து கொள்வாயாக அறிந்து கொள்ளாமல் விட்டுவிடாதே ஏன் அறிந்து கொள்ளணும் உண்மை எதுவோ அதை அறிந்து கொள்ளணும் அதனால தான் வித்தி அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறார் இப்படி உண்மை இருக்குன்னு சொல்லிட்டு விடலை கிருஷ்ணர் ப்ளீஸ் நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார் ஏன் அது இருக்குது உண்மை ஆனால் நீ தெரிஞ்சுக்கலன்னா உனக்கு நஷ்டம் வித்தி ஒரு விஷயம் உண்மையாக இருந்து அதை நீ தெரிஞ்சிக்க மறுத்தன்னா நஷ்டம் யாருக்கு உண்மைக்கு கரெக்ட் தெரிஞ்சுக்க மறுத்தவனுக்கு நஷ்டம் உண்மைக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது தெரிஞ்சுக்க மறுத்தின்னா உனக்கு நஷ்டம் அதனால் ப்ளீஸ் தெரிஞ்சுக்கோ வித்தி அப்படிங்கிற தெரிந்து கொள்வாயாக எதை தெரிந்து கொள்ளணும் இந்த உண்மையை எந்த உண்மையை அவர் வராரு பிரகிருத்திம் புருஷம் பிரகிருத்திம் பிரகிருத்தியை புருஷம் புருஷனை புருஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம் எங்கள் வீட்டுக்காரன்னு கல்யாணத்தில் அது நீ கற்றுக்கிட்டதுப்பா நம்மள்கிட்ட கற்றுக்கிட்டது எங்க புருஷன்னா ஞாபகம் இல்லையா ஆ எங்கன்னு ஞாபகம் ஆ ஆ கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருது எங்கே புருஷா புருஷோத்தமா புருஷோத்தமாக்கியம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா புருஷோத்தமாக்கியம் ஆ அக்கண்ட மண்டலாக்காரம் ஆ இன்னும் கொஞ்சம் கண்டுபிடிங்க தட்சிணமூர்த்தி ஸ்தோத்திரமா புருஷோத்தமாக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது நீங்கெல்லாம் எனக்கு உண்மையை சீக்கிரம் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும் புருஷோத்தமாக்கியம் என்ன ம். प्रातस्मरामि हृदि संस्फुरदात्मतत्त्वं सच्चित्सुखं परमहं सगतिं तुरीयं यत् सुषुप्तमवैति नित्यं तद्ब्रह्मनिष्कलमहं न च भूतसङ्गः मनसा वचसामगम्यं वाचो विभान्ति यदनुग्रहेण यं नेति वचनैर्निगमा अवोचुः तं देव मा प्रातर्नमामि तमस परमर्कवर्णं पूर्णं सनातनपदं पुरुषोत्तमाख्यम् यस्मिन्निदं जगदशेषमशेषमूर्तौ रज्वाम्बुजङ्गमैव प्रतिभासि तं वै புருஷோத்தமாக்கியம் என்றால் புருஷோத்தமன் என்று கூறப்பட்டவர் என்றால் புருஷர்களில் உத்தமன் என்று கூறப்பட்டவர் அப்ப புருஷன் என்னன்னு விளக்க சொன்னோம் என்ன உள்ளே நிறைந்து இருப்பது புரே உஷத்தி இது புருஷக புரே உஷத்தி உள்ளே வாழ்பவன் உஷத்தின்னா வாழ்கிறது புரேன்னா உள்ளே அதான் புறம் புரே புறத்தில் உள்ளே அதற்கு உள்ளே வாழ்வு அப்படின்னா இருப்பது இப்போ இது என்னது ஒரு சாக் பீஸ் இதற்கு உள்ளே இருப்பது என்ன சுண்ணாம்பு அவ்வளோதான் பானைக்கு உள்ளே இருப்பது களிமண் அது போல தலைக்கு உள்ளே இருப்பது கலிமா அப்படி உள்ளே முறை நிறைந்திருப்பதுன்னு அர்த்தம் புருஷா அப்படின்னு அப்புறம் தான் பார்த்தோம் ஏன் வீட்டுக்காரருக்கு பேர் புருஷான்னு வந்துச்சு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லையா அதையும் சொல்லிடுவோம் அந்த காலத்தில் அந்த காலத்தில் இருந்த ருக்குவுக்குலாம் அவங்க உள்ள யார் இருந்தால் சுப்பு சுப்பு தவிர வேற ஒன்றையும் காணும் தோண்டி பார்த்தா அதனால் சுப்பு புருஷா ருக்குவுக்கு சுப்பு எடுத்துட்டா பானையிலேருந்து களிமண் எடுத்துட்டா பானை இருக்க முடியாது அதனால் பானைக்கு களிமண் புருஷா ருக்குலேருந்து சுப்பு எடுத்துட்டா ருக்கு இருக்க முடியாது அதனால் ருக்குவுக்கு சுப்பு புருஷா ஆ ஆ உள்ள ஆமாம் வீட்டுக்காரர் வெளியில் ஆனால் அதனால இவர் வந்து உங்க கூட இருக்கிறதே பெரிய விஷயம் இதுல உங்களையும் உள்ள வச்சுக்கிட்டு என்ன பண்றது அது என்ன பிரச்சனை அதே போல இது புருஷனுடைய பிரச்சனை மட்டும் இல்லை பொண்டாட்டிக்கு தான் பிரச்சனை கலியுகம் அப்படி இருக்கும் அதனால இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது யுக தர்மம் இதெல்லாம் அதான் சரி அதெல்லாம் பேச வேண்டாம் நல்லா அதான் பிடிச்சது யாருன்னா போன மாசம் ஆனால் சினிமா நடிகை சொல்லுவா உம் ஆமாம் வீட்டுக்காரையும் சொல்ல மாட்டாங்க வீட்டுக்காரையும் சொல்ல மாட்டாங்க அதாவது இதில் என்னென்னா புரிஞ்சுக்கணும் யுக தர்மம்னு ஒன்று இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பொதுவாக நான் சொல்கிறதில்ல ஆனால் உங்களுக்கெல்லாம் சொல்லலாம் அதான் சொல்கிறேன் அது என்னென்னா யுக தர்மம் என்னென்னா அதாவது நான்கு யுகங்கள் சத்திய திரேத்தா துவாபர கலியுகம் ஒரு ஒரு யுகத்திலையும் சில சில விதமான என்ஜாய்மெண்ட்ஸ் அனுபவங்கள் சுகங்களை அனுபவிக்க முடியும் எல்லா யுகத்திலையும் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது அந்தந்த யுகம் அனுமதிக்காது அந்த யுகத்தில் அதை தான் அனுபவிக்க முடியும் ஆனால் இந்த யுகங்களில் பிறந்து அனுபவிக்கிறது யார் சாட்சாத் கடவுள் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அக்கௌண்ட்டெல்லாம் எல்லாம் முழுசாக வச்சுக்கிட்டு பார்த்தா தான் புரியும் பாதி பேப்பரை காண பண்ணிட்டு கணக்கு போட்டால் செட்டில் ஆகாது எல்லா ஜீவர்களாக இருந்துட்டு அனுபவிக்கிறது கடவுள் அதே போல் காலமாக இருப்பது யார் அதுவும் கடவுள் தான் காலமாக இருக்கிறது அப்போ யுகங்களாக இருப்பது யார் கடவுள் அப்போ அவர் தான் அந்த விதவிதமான காலங்களில் விதவிதமான லோக்கங்களில் விதவிதமான தேகங்களில் இருந்துக்கிட்டு விதவிதமாக அனுபவிக்க போகிறேன்னு முடிவு பண்ணது அப்போ அதெல்லாம் உற்பத்தி பண்ணிக்கிட்டார் விதவிதமான காலம் விதவிதமான லோக்கம் அதில் விதவிதமான தேகங்களை வச்சுக்கிட்டு விதவிதமாக அனுபவிக்க போகிறேன்னு அப்போது அவர் விதவிதமாக அனுபவிக்க போகிறாரு அவர் விதவிதமாக அனுபவிக்கிறதுல ஏதாவது தப்பு இருக்க முடியுமா முடியாது அப்போ அனுபவிக்கணும்னா என்ன செய்யணுமோ அதெல்லாம் ஏற்படுத்திக்கிறார் அப்போ அப்போ அப்போ என்ன அதுக்கு தகுந்த காலம் அதுக்கு தகுந்த இடத்துல அதை அனுபவிக்கும் போது அது தப்பு கிடையாது அப்படி கட்டமைப்புகளை ஏற்படுத்துகிறார் இப்போ கலியுக அனுபவங்கள் எல்லாம் சத்தியுகத்தில் செஞ்சாதான் தப்பு கலியுகத்தில் தப்பு கிடையாது எப்படி இங்கே அப்படி தான் இருக்கும் சரி செஞ்சா தப்பு கிடையாது செய்யலைன்னாலும் தப்பு கிடையாது செஞ்சாலும் தப்பு கிடையாது மாத்தி செஞ்சாதான் தப்பு அப்ப மாத்தி செய்ய வாய்ப்பு இருக்காது கால அனுமதிக்காது சத்திய யுகத்தினுடைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நல்ல விஷயம்னு கெட்ட விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது சத்திய யுகத்தில் உள்ள வாழ்க்கை முறையை கலியுகத்தில் வாழ நினைச்சா முடியாது கலியுக வாழ்க்கை முறையை சத்தியுகத்தில் வாழ நினைச்சா முடியாது அங்கங்க அதுதான் என்ஜாய்மெண்ட் அவ்வளோதான் <laughs> இவங்க மாறி பிறந்துட்டாங்க யார் கூட பிறந்தாங்களோ மாற்றி பேக்கேஜ் எடுத்து வச்சுட்டாங்க மாற்றி எடுத்து வச்சுட்டாங்க தெரியாதனமா <laughs> மாற்றி எடுத்து வச்சாச்சு சரி பரவாயில்ல பிரார்த்தனை பண்ணுவோம் அடுத்த தடவை தப்பு பண்ணாமல் பேக்கேஜ் எடுத்து வச்சு அப்படி இப்போ என்னென்னா இப்போ ஒரு பேச்சுக்கு வச்சுப்போமே இப்போ இப்போ இப்போ அடுத்தவங்களை குறை சொன்னால் தப்பு வந்துருங்கிறதுனால ஏன் பிரச்சனை வேற எதையும் குறை சொன்னாக்க உங்களுக்கு வருத்தம் இப்போ நியூஸ் பேப்பரில் வருது இந்த சாமியார் தப்பு பண்ணிட்டார் பண்ணிட்டார் அது எப்படி பண்ணலாம் பண்ணிட்டாரு பேப்பரில் வந்துருச்சு அதெல்லாம் நல்லது கிடையாது தப்பு பண்ணிட்டார் யார் சொன்னா பேப்பரில் போட்டு பேப்பர்லேயே போட்டிருக்கானா எந்த பேப்பரில் அந்த பேப்பரில் எங்கே எடு பார்க்கலாம் அச்சோ இந்த சாமியார் தப்புனாரா அடக்கடவுளே அப்புறம் என்ன பண்ணினாரு அப்புறம் ஜனவரி மாதம் அப்படி பண்ணார் அச்சுச்சோ அப்புறம் பிப்ரவரி மாதம் இது பண்ணார் அடக்கடவுளே அப்புறம் மார்ச் மாதம் இப்படியாச்சு ஐயோ அப்புறம் அப்புறம் ஏப்ரல் மாதம் இப்படி நடந்துச்சு ஆனால் கடவுளே அநியாயம் அநியாயம் அப்புறம் ஜூன் மாதம் இப்படியாச்சு அச்சோ ராமா ராமா என்ன இவனெல்லாம் மனுஷன் அப்புறம் அப்புறம் ஆகஸ்ட் மாதம் இப்படியாச்சு ஐயோயோ அப்புறம் அப்புறம் வீட்டுக்குள்ளே போனார் அச்சோச்சோ அப்புறம் அப்புறம் கதவு சாத்தினார் ஐயோ ஐயோ ரொம்ப அநியாயம் அப்புறம் அப்புறம் பீடி பாக்கெட் எடுத்தார் அட கடவுளே அடாடா அநியாயம் அநியாயம் அப்புறம் அப்புறம் தீப்பெட்டி எடுத்தார் ஐயோ அப்புறம் பீடியை பற்ற வச்சார் ஐயோ அப்புறம் அப்புறம் அப்புறம் அப்புறம் பீடியை வாயில் வச்சார் ஐயோ அப்புறம் அப்புறம் இன்னும் ஒரு உறிஞ்சு உறிஞ்சினாரு அச்சோ ஐயோ யானியா யானியா யானியா யானியா யானியா யானியா என்ன அநியாயா இந்த சாமியார் பிடி குடிச்சார் அவர் வாயில பிடி வச்சு பத்த வச்சு உசுன்னு வேற உறிஞ்சி இழுத்தாராம் அநியாயம் அநியாயம் சரி அவர் பண்ணாரு நீ ஏன் படிச்ச நீ ஏன் படிச்ச பேப்பர்ல போட்டிருக்கா சார் அவன் போட்டு போறான் நீ ஏன் படிச்ச நீ பக்கம் பக்கமா புரட்டி புரட்டி பாக்குற டிவியை சவுண்டு வச்சு பார்க்குற பிரைட்டாக வச்சு பார்க்குற நீ ஏன் படித்த நான் போட்டிருக்கேன் நான் படித்தேன் சரி அவரு தான் தப்பு பண்ணார் உன்னையாவும் படிக்க சொன்னான் புரியுதா அவரு பீடி குடிக்கணும்னு எடுத்து வச்சுட்டு வந்திருக்காரு பீடி குடிக்கிற சந்தோஷம் வேணும்னு நீ அதை படிக்கிற சந்தோஷம் வேணும்னு எடுத்து வச்சுட்டு வந்திருக்க கரெக்டா இதுதான் கல்வி அடுத்த பிறவில் நீ பிடி குடிப்ப அவர் படிப்பார் இதுதான் கலியுகம் அப்போ இந்த சாமியார் பீடி குடிச்சாருன்னு பேப்பரில் படித்து படபடப்பாவுற என்ஜாய்மெண்ட்டை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் வச்சுருக்கான் அதை எப்போ அனுபவிக்க முடியும் சத்தியுகத்தில் அனுபவிக்க முடியாது அது கலியுகத்தில் தான் அனுபவிக்க முடியும் அப்போ அந்த அம்சத்தை நீ என்ன பண்ணுற ரைட்டிங்கில் வச்சுருக்கேன் எப்போ கலியுகம் வரும் கலியுகம் வரும் கலியுகம் வரும் கலியுகம் அப்படி எடுத்து வச்சுட்டு வந்து அதை அனுபவிச்சுட்டு போகிறேன் அவ்வளோ புரிஞ்சிடுச்சா இப்போ எல்லாருக்குமே இது ஒரு என்ஜாய்மெண்ட் யாரோ பீடி குடிச்சா பீடி குடித்தது அவனுக்கு என்ஜாய்மெண்ட் ஆனால் உனக்கு பீடி குடித்ததை பேப்பரில் படிக்கிறதும் என்ஜாய்மெண்ட் அதில் ஒரு என்ஜாய்மெண்ட் அதை பத்து பேர்கிட்ட பேசுறது ஒரு என்ஜாய்மெண்ட் அதில் அந்த சாமியாரை பிடிச்சி திட்டுறது ஒரு என்ஜாய்மெண்ட் ஆ உனக்கு அதில் ஒரு ஹாப்பி ஏன் உருப்படியாக செய்கிறதுக்கு எத்தனையோ இருக்குது கழுவ வேண்டிய பாத்திரம் கிடக்கு துடைக்க வேண்டிய ஜன்னல் கிடக்கு துவைக்க வேண்டிய துணி கிடக்கு இதெல்லாம் போட்டுட்டு நீ இதெல்லாம் பேசுகிறன்னா அப்போ என்ஜாய்மெண்ட் இருக்கிறதுனால தானே பேசுகிறேன் இல்லைன்னா பேசுவியா கலியுகம் இப்படி தான் இருக்கு இதான் யுகதர்மம் அதனால் அவர் பீடி குடித்ததும் தப்பு கிடையாது நீ விமர்சனம் பண்ணதும் தப்பு கிடையாது நான் அவரை போய் உதப்பேன் உத தப்பு கிடையாது நீ திரும்ப இன்னொரு பிரிவில் இந்த கலியுகத்தில் தான் நீ வந்து போகிறப்ப உன்னையும் ஒருத்தன் உதைப்பான் வாங்கிக்க எல்லாம் மாற்றி மாற்றி அந்தந்த யுகத்தில் அதை தான் என்ஜாய் பண்ணிக்கணும் யுகம் மாற்றி என்ஜாய் பண்ண முடியாது இப்பயே கிடைக்கிறப்ப சாப்பிட்டுக்க வேண்டியதான் இதான் கலியுகம் நம்ம சாமியாரை குறை சொல்கிறோம் நீ என்ன பண்ணுற நீ ஸ்வீட்டு கடையில் போய் சாமியார் ஏன் பீடி குடிச்சாருங்கிற நீ என்ன பண்ணுற நீ ஸ்வீட்டு கடையில் போய் கலர் கலராக ஹல்வா வாங்கி சாப்பிட்ற பச்சை கலர் ஹல்வா கால் கிலோ கொடுங்க சிவப்பு கலர் ஹல்வா கால் கிலோ கொடுங்க அப்புறம் என்ன நீல கலர் ஹல்வா கால் கிலோ சாப்பிடுங்க அது மட்டும் என்ன நல்லதா அதுவும் கெட்டது தான் எல்லாம் கெட்டது கண்டதை தின்னு உடம்பு கெடுத்துக்கு வயிற்று அதுவும் பாவ கருமம் தான் இதுதான் இதுதான் இருக்கும் கழிவு ஸோ அது ஒரு என்ஜாய்மெண்ட் அது யார் அனுபவிக்கிறா கடவுள் தான் அனுபவிக்கிறார் வேற யாரும் கிடையாது வித விதமா சரி கொஞ்ச காலம் கிறுக்கா இருந்து பார்க்கலாமே அப்படின்னு இருக்கிற ஆசையெல்லாம் கலியுகத்தில் வச்சு அனுபவிக்கிறார் கொஞ்ச காலம் ஒழுங்கா இருந்து பார்க்கலாமே அப்படிங்கிற ஆசையெல்லாம் சத்தியுகத்தில் வச்சு அனுபவிக்கிறார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்ன ஆயிடுச்சு இப்போ ஒன்றும் ஆகல குழந்தை அழுகுது என்னாச்சு குழந்தை இந்த இப்போ அந்த விளம்பரம் வர்றது இல்லையா இப்போ இல்லை அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விளம்பரம் என்னாச்சு குழந்தை அழுகுது மெக்டவுல் வாங்கி ஊத்து மெக்டவுல்னு ஒரு ஏதோ பிராண்டின்னு நினைக்கிறேன் விளம்பரம் வந்து என்ன என்னாச்சு குழந்தை இந்த கிரிப் வாட்டர் உட்வாட்ஸ் வாங்கி ஊற்றுனேன் அதை நம்ம காலேஜ் பசங்களை மெக்டவுன் வாங்கி ஊற்றுனா வரல காலேஜ் பசங்க ஜோக் இந்த காலேஜ் பசங்க மெக்டவுன்னு ஒரு பிராண்டி கம்பெனின்னு நினைக்கிறேன் பிராண்டி தானே ஏதோ ஒரு பிராண்டி கம்பெனி என்னாச்சு குழந்தை மெக்டவுன் வாங்கி கொடு நீயும் குழந்தையா இருந்துச்ச நான் அதான் உனக்கு வாங்கி கொடுத்தேன் நானும் குழந்தையா இருந்தேன் இருந்தப்ப எங்க அப்பாவும் எனக்கு அதை வாங்கி கொடுத்தாரு எல்லாம் கலியுகம் அப்படிதான் எல்லாம் அதாவது இதுல எது நல்லது எது கெட்டதுன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் நீங்க என்ன பண்றீங்க தொண்ணூறு பாயிண்ட் தப்பு பண்றவனை நினைச்சு நீங்க திட்டுறீங்க ஆனா நீங்க எண்பது பாயிண்ட் தப்பு பண்ணிட்டீங்க கரெக்ட் நீங்கன்னா எல்லாரும் தான் சாமியாரையும் சேர்த்து தான் ஸோ துணிக்கு சோப்பு போடுறதே தப்பு என்ன பண்ணுறது அதுவும் தான் பூமியை வீணாக்குது நான் சோப்பு போடாமல் துணி போட்டுட்டு வந்து நடத்தினேன்னா என்ன ஆகும் நீங்கள் நைஸாக எழுந்திரிச்சு போயிடுவேன் கொஞ்சம் சித்தப்பா கூப்பிட்றாரு என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன் நீங்கள் மட்டும் போயிடுவீங்க பசிக்கு டீ சாப்பிட்டு வரேன்ட்டு போயிடுவீங்க அப்புறம் நான் மட்டும் உட்காந்துருக்கணும் சரியா இதெல்லாம் கலியுகம் அப்படி தான் இருக்கும் ஸோ சரி என்ன பண்ணுறது சோப்பு போடணும் போட்டு வர வேண்டியதுதான் இல்லை சரி கூட்டத்தோட கூட்டமாக தப்பு பண்ணிக்கிட்டே மோட்சத்தை அடைஞ்சிக்க வேண்டியதான் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது ஷோ போகிறது தப்பு பைக்கில் போகிறது தப்பு பஸ்ஸில் போகிறது தப்பு பெயிண்ட் அடிக்கிறது தப்பு தப்பு ஏ இன்னைக்கு எந்த பால் எடுத்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறோமோ அந்த பாலால் அபிஷேகம் பண்ணுறதே தப்பு இதெல்லாம் சொல்லவே முடியாது எங்கேயும் போய் எங்கே இருக்குது பால் லிட்டர் லிட்டராக வருது கொடை கொடுக்குமா என்னத்தை வருது என்னமோ அப்புறம் கோயிலை க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன போடுறான் சோப்பு போடுறான் எல்லாம் தப்பு எல்லாம் பாவம் தான் கோயில் கட்டுறதுக்கு என்ன பண்ணுறான் மிஷின் வச்சு கட்டுறான் பாவம் தான் அது பெட்ரோல் புகை விடுது பாவம் தான் எல்லாம் தப்பு தான் என்ன பண்ணுறது ஓ அப்படி பார்த்தா கோயில் கட்டுறதே தப்பாயிடுது கோயில் கட்டுறதுக்கு இடையிலேயே ஏகப்பட்ட பாவ காரியம் நடந்துடுது கோயிலுக்கு அபிஷேக பொருள் வாங்குறதுக்கு காரில் போகிற பஸ்ஸில் போகிற பைக்கில் போகிற அது பாவ காரியம் என்ன பண்ணுறது அப்போ இது எப்படி செய்யலாமன்னா செய்யலாம் ஏன் செய்யலாம் சின்ன பாவத்தை செஞ்சு பெரிய புண்ணியத்தை சம்பாதிச்சு கரெக்ட் வேற வழி கிடையாது நான் பஸ்ஸில் போகாம தான் கோயிலுக்கு செலை வாங்க போவேன் கல் வாங்க போவேன் அப்படின்னா கோயில் கட்டுறதுக்கு கல் சிமெண்ட்டு சிமெண்ட்டே தப்பு முதல்ல சிமெண்ட்டே பாவம் எவ்வளோ வீணாக்கி சிமெண்ட்டு எவ்வளோ பேர் வாழ்க்கைக்கு துரோகம் பண்ணி சிமெண்ட்டு தயாராகுது சிமெண்ட்டே பாவம் அப்புறம் என்ன பண்ணுறது ஒரிஜினல் களிமண் வச்சு நீ வந்து க கோயில் கட்டணும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கூட்டத்தோட கூட்டமாக போக வேண்டியதுதான் என்ன பண்ணும் குறைச்சலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்க வேண்டியதுதான் புண்ணியத்தை அதிகமாக சம்பாதிக்கிற மாதிரி பார்த்துக்க வேண்டியதுதான் மோட்சத்தை அடையிறதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்க வேண்டியதுதான் வேறு வழி கிடையாது ஆனால் இது இப்படி தான் இருக்குது இல்லை தப்புன்னு நினைக்கக்கூடாது இதுதான் முதல் தப்பு எது தப்பு தப்புன்னு பார்க்கறது தான் தப்பு வேற ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னா பாவம் செய்கிறதுலாம் தப்பு இல்லையா சார் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னா நானும் பண்ணுவேன் பண்ணு யார் பண்ண விடாதுன்னு பண்ணு பண்ணு திரும்பி அனுப்பி யுக திரும்பம் அப்படி தான் இருக்கும் திரும்ப சத்தியுகம் வரும்போது திரும்ப இதெல்லாம் சரியாயிக்கும் திரும்ப கலியுகம் வரும்போது திரும்ப எல்லாம் ரிப்பேர் ஆகும் ஆனால் இதில் ஒன்று என்ன தெரியுங்களா யுக தர்மத்தில் புரிஞ்சுக்கணும் சத்திய யுகத்தில் மோட்சத்தை அடையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஞாபகம் சத்தியுகத்தில் மோட்சத்தை அடையணும்னா நீங்கள் நிறைய புண்ணியம் பண்ணணும் ஈஸி கிடையாது நிறைய புண்ணியம் பண்ணணும் ஆனால் கலியுகத்தில் மோட்சத்தை அடையிறதுன்னா கொஞ்சம் புண்ணியம் பண்ணாலே போதும் சத்தியுகத்தில் கொஞ்சம் தப்பு பண்ணாலே மோட்சத்துக்கு பெரிய இடைஞ்சலை கொடுக்கும் கலியுகத்தில் பெரிய தப்பு பண்ணால் கூட சின்ன இடைஞ்சல் தான் இதெல்லாம் கலியுகத்தில் வசதி கலியுகத்தில் சௌகரியம் இருக்குது இப்போ அதனால் ஒரு ஒரு யுகத்திலையும் ஆனால் புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கு சத்திய யுகத்துல நிறைய கஷ்டப்பட்டா கொஞ்சம் புண்ணியம் வரும் கலியுகத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டு நல்ல காரியம் பண்ணீங்கனால நிறைய புண்ணியம் வந்துடும் கலியுகத்துல பெரிய தப்பு கூட சின்ன பாவம் தான் வரும் ஆனால் சத்தியுகத்துல சின்ன தப்பு பண்ணாலே பெரிய பாவம் ஆகிடும் இதெல்லாம் யுக தர்ம கட்டமைப்பு ஆனால் சத்தியுகத்தில் தப்பு பண்ணுறதுக்கு உனக்கு ஆசையும் வராது வாய்ப்பும் இருக்காது அங்கே அது வசதி கலியுகத்தில் உனக்கு தப்பு தான் பண்ண ஆசை வரும் வாய்ப்பு கடல் மாதிரி கிடக்கும் நல்லது பண்ணுறதுக்கு ஆசையும் வராது வாய்ப்பும் வராது சத்தியுகத்தில் நல்லது பண்ண தான் வாய்ப்பு இருக்கும் புண்ணிய சம்பாதிக்க தான் வாய்ப்பு இருக்கும் ஆசையும் இயற்கையாகவே அப்படி தான் இருக்கும் அவர் என்ன அப்படி தான் இருக்குது அப்புறம் என்ன நம்ம எல்லாருமே சத்தியுகத்திலையும் பிறந்தவங்க எல்லாருமே கலியுகத்திலையும் பிறந்தவங்க இப்போ என்னாச்சு ஒன்றும் பெருசாக கவலைப்படாது பெருசாக கவலைப்படாது ரைட் ஓகே அவனுக்கு அப்படி வாழ விருப்பம் நாம் இங்கே வந்து பிறந்திருக்கோம் ஊரெல்லாம் அநியாயம் நடக்குது நாம் அவங்க வந்து பிறந்திருக்கோம் ஏன் அநியாயத்தை வேடிக்கை பார்க்குற சந்தோஷம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அதுக்காக வந்து பிறந்தோம் அப்போ அநியாயம் பண்ணுறவன் அநியாயம் பண்ணலன்னா யாருக்கு பிரச்சனை உனக்கு பிரச்சனை ஐயோ ஐயோ நான் பேக்கேஜில் வேடிக்கை பார்க்கலான்னு எடுத்துட்டு வச்சுட்டு வந்தால் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு இங்கே வந்தால் எல்லா பசங்களும் நல்லா இருந்துட்டானுங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் சரி கலியுகம் வந்தால் பார்த்துக்கலாம் கலியுகம் வந்தால் பார்த்துக்கலான்னு எல்லா பசங்களும் கிறுக்காக இருக்கான் நல்லா இருக்கான் நான் அப்புறம் என்னத்தை தான் வேடிக்கை பார்க்குறது அப்புறம் உனக்கு பிரச்சனையாகிடும் அதெல்லாம் தப்பு இல்லை அதனால் என்ன ரொம்ப டென்ஷனாக இருக்க வேண்டாம் இந்த டென்ஷன் தான் மோட்சத்துக்கு இடைஞ்சல் புருஷா புரிஞ்சுதா அவ்வளோதான் அப்புறம் நாம் அப்படி தான் பேக்கேஜ் எடுத்து வச்சுட்டு வந்துருக்கோம் ரைட்டு அது ஒரு விதமான என்ஜாய்மெண்ட் ஆனால் இது கணவன் மனைவியில் மட்டும் இல்லை குழந்தைகள் விஷயத்துலையும் இதை புரிஞ்சுக்கணும் நம்ம அப்படி தான் அடுத்த அடுத்த தலைமுறையெல்லாம் வருவாங்க அதனால் ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது இல்லைன்னா குழந்தைய வளர்க்க முடியாது இல்லைன்னா நம்ம பைத்தியம் ஆகிடும் குழந்தையெல்லாம் வளரும்போது அப்படி தான் இருப்பாங்க ஏதாவது ரைட்டு யுக தர்மம் இதுக்கு இடையில எப்படி மோட்சத்தை அடையறதுக்கு கற்றுக் கொடுக்கறதுங்கிறது தான் பெற்றோர்களுக்கு வேலை பெற்றோருக்கு வேலை பையனை பீடி குடிக்காமல் பார்த்துக்கிறது கிடையாது நீ என்னத்தையோ குடி தோலை லூசு ஒழுங்காக மோட்சத்தை நாடி செல் அதுதான் உடனே உற்சாகம் ஆயிடுச்சா சரியா அதனால் ஆனால் ஒன்று பீடி குடிக்கிறதுங்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் ஆனால் எப்பயுமே விஷயங்களை அனுபவங்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது என்னென்ன போகங்கள் போகங்கள்னால் என்ஜாய்மெண்ட்ஸ் தேர்ந்தெடுக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் கவனத்தில் இருக்கும் போதை நல்லது கிடையாது மீதியெல்லாம் ஓகே அசைவம் கூட தப்பு கிடையாது என்னமோ சாப்பிட விரும்புகிறா ரைட்டை சாப்பிட்டு போகும் ஜாலியாக செலவு பண்ணுறான் பண்ணு போ ஹோட்டலில் போய் செலவு பண்ணுறான் சரி பண்ணு கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு கஷ்டப்படுறான் சரி ஓகே சினிமா பார்க்குறான் ஓகே டான்ஸ் ஆடுறான் ஓகே தப்பு கிடையாது சரி என்னதான் பண்ணுறது அவன் பேக்கேஜ் வச்சுட்டு வரான் காலம் மாறுது காலத்துக்கு காலம் என்ஜாய்மெண்ட்ஸ் மாறுது இந்த காலத்தில் வேறு ஒரு ஒரு காலத்துலேயும் என்ஜாய் பண்ணாங்க காலத்துக்கு காலம் வேறு அன்னைக்கு கோவில் திருவிழா கரகாட்டம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான் கோவில் பண்டிகை நடத்தி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான் காவடி தூக்கி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான் இன்றைக்கி சினிமா பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இன்றைக்கி அப்படி தான் இருக்கும் ஓகே அப்படின்ட்டு போக முடியாது ஆனால் அந்த லிஸ்ட்டில் வந்து போதை வஸ்துவை சேர்க்கக்கூடாது ஆ ஏன்னா எந்த என்ஜாய்மெண்ட்டும் தப்பு கிடையாது ஆனால் என்ஜாய்மெண்ட்டு போதை என்ஜாய்மெண்ட்டு கிடையாது அது தற்கொலை அது அது புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் விளக்கம் சொல்லவும் தெரியணும் நமக்கு எப்படின்னா இப்போ நான் வந்து பொங்கல் சாம்பார் இன்னைக்கு சூப்பராக இருக்குது என்ஜாய் பண்ணுறேன் சரியா அறிவு நல்லா இருக்கும்போது என்ஜாய் பண்ண முடியுமா அறிவு இல்லாதப்போ என்ஜாய் பண்ண முடியுமா அறிவு இருக்கும்போது தான் என்ஜாய் பண்ண முடியும் சரியா எந்த என்ஜாய்மெண்ட்டையும் எந்த சுகத்தையும் அறிவு நல்லா இருந்தால் தான் என்ஜாய் பண்ண முடியும் ஆனால் போதை என்ன பண்ணுது அறிவியே இல்லாமல் பண்ணிடுது அதனால் போதை நல்லது கிடையாது இவன் வந்து போதையில் இருக்கிறதுனால இவன் என்ன பண்ணுறான்னா உண்மையெல்லாம் மறுக்கிறான் சுகத்தையும் மறுக்கிறான் துக்கத்தையும் மறுக்கிறான் இவனுக்கு என்ன ஆகுதுன்னா துக்கத்தை நினச்சி வருத்தம் வருது தாங்க முடியல அதை தாங்க முடியாதப்ப என்ன பண்ணுறான்னா ஒழுங்காக பிரச்சனையை தீர்க்கணும் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முடியல சோம்பேறியாக இருக்கான் சந்திக்க தைரியம் இல்லை திராணி இல்லை இப்போ என்ன பண்ணுறான் போதைக்குள்ளே போகிறான் அப்போ போதைக்குள்ளே போனால் இவனுக்கு சுகமும் இல்லை துக்கமும் இல்லை ஏன்னா அறிவு இல்லாமல் போயிடுது அப்போ கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் வர அப்பா கொஞ்ச நேரம் பிரச்சனையை மறந்து இருந்தேன்ப்பா தொல்லை இல்லாமல் இருந்தார் அதை தான் அவன் வந்து சுகமாக ஃபீல் பண்ணுறான் அது ஆக்சுவலாக சுகமே கிடையாது போதையில் சுகம் கிடையாது அது சும்மா ஒரு ஏமாத்து வேலை சீட்டிங் அது தன்னை தானே ஏமாத்துறது ஆனால் புத்திசாலி என்ன பண்ணணும் அறிவு தெளிவோடு இருந்துக்கிட்டு என்ஜாய்மெண்ட் இருக்கும் கற்றுக்கிட்டேன் அறிவை மட்டும் இழக்கக்கூடாது என்ன பண்ணாலும் சரி போதையை மட்டும் ஒருத்தன் தொடவே கூடாது மீதி எது செஞ்சாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நிதானம் இருக்கிறவன் என்னைக்கா ஒரு நாள் தப்பை உணர்வான் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அறிவு இருக்கிறவன் அறிவை எழுந்தால் மாறுறதுக்கான வாய்ப்பு கட்டாயிடும் ஏன் அறிவை இழக்க வைக்கிறான் போதை போட்டு அப்புறம் திரும்ப போதை தெளியும் போது திரும்ப உள்ளே போடுறான் திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்கான் திரும்ப மரத்துக்கு மாறுறதுக்கு திருந்ததுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிட்டு ஆ மிகப்பெரிய நஷ்டம் அதனால தான் போதை என்றைக்கும் ஒத்துக்கூடாதுன்னு இன்றைக்கி வர்ற கவர்மெண்ட் இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் அதெல்லாம் பண்ணுறாங்க தப்புகள் மீதி என்ஜாய்மெண்ட்ஸ் அதிகமாக்க வேணா எதை வேணாலும் என்ஜாய் பண்ணுறான் என்ன இதே பண்ணுறான் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கூடாது ஆனால் சின்ன வயசில் கற்றுக் கொடுக்கணும் அப்பா அனாவசியமாக ஆட்டம் போட்டு வீணாக்கிக்காத இதிலெல்லாம் கண்ட்ரோலாக இருக்குன்னு சின்ன வயசில் கற்றுக் கொடுத்துடணும் எந்த வயசுக்குள்ளே ஒரு பதிமூணு வயசு இருபத்தொரு வயசுக்குள்ளே எல்லாத்தையும் ஊற்றி மூடிடணும் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது இதெல்லாம் இப்போ நம்ம சொன்னதெல்லாம் கூட குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும் போதைன்னா என்ன சொல்லித்தரணும் அதை சொல்லித்தரதே இல்லை ஏன்னா போதை போதையினுடைய தன்மை இப்போ நம்ம சொல்லிக் கொடுத்த மாதிரி சொல்லிக் கொடுக்க தயங்குறோம் குழந்தைகளுக்கு அதெல்லாம் ஏன் சொல்லிக் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம சொல்லிக் கொடுக்குறதில்ல அப்புறம் என்ன பண்ணுவோம் வேற ஒருத்தர் சொல்லித்தரேன் ஏய் மாப்பிள்ள சாப்பிடுப்பா அவன் என்ன பண்ணுவான் நம்ம ஏன் சாப்பிடக்கூடாதுங்கிற பார்த்த தரல ஏன் சாப்பிட சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் ஏன்னு சொல்லலை அவன் வந்து சாப்பிடுப்பா சாப்பிடுப்பான்னு சொல்கிறான் அவன் ஏன்னு சொல்கிறான் அவன் பக்கம் உள்ள காரணத்தை அவன் சொல்கிறான் இப்போ என்னாச்சு இங்கே காரணம் இல்லை அங்கே காரணம் கிடைக்குது சரியா தப்புங்கிறதெல்லாம் அவனால் கண்டுபிடிக்க முடியாது அப்போ என்ன பண்ணுறான் அதுக்குள்ளே போய் மாட்டுறான் கரெக்டாக அழிஞ்சு போகிறான் இப்போ இதெல்லாம் சொல்லித்தரும் ஏன்னு சொல்லித்தரும் அதனால் பல விஷயங்களை நம்ம குழந்தைகளுக்கு ஏன்னு தரதில் கூச்சப்பட்டுக்கிட்டு அதுதான் அவன் அழியறதுக்கு வாய்ப்பாயிடுது ஏன்னு சொல்லி சொல்லித்தரணும் ஏன் எதற்கு காரண காரிய சம்பந்தத்தை கற்றுக் கொடுக்கணும் அந்த காரணத்தை சொல்லித்தராமலே காரியங்களை செய்யும் பொழுது அது கொஞ்ச காலம்தான் நிலையாக இருக்கும் நிலையாக இருக்காது நிரந்தரமாக நீண்ட காலத்துக்கு நிலையாக இருக்காது அழிஞ்சு போயிடும் அந்த காரணத்துக்கும் காரியத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறத காட்டணும் அதனால தான் நம்ம இந்த நாலு லெவல்லலாம் எஃபர்ட் போடுறோம் காரண காரிய சம்பந்தத்தை காட்டுறதுக்கு காட்டலன்னா புரியாது ஒத்துக்க மாட்டான் நம்ப மாட்டான் அவர் தூக்கி எரிஞ்சிட்டு போவோம் அழிஞ்சு போகிறான் இந்த சம்பந்தத்தை காட்டணும் பொறுமையாக உட்காந்து ஒன்று ஒன்றா கற்று தான் கொடுக்கணும் அதை கற்றுக் கொடுக்கறது தான் பள்ளிக்கூடத்தில் நடக்கணும் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறானுங்க அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறதில்ல என்ன நான் சொல்லிக் கொடுத்து மனப்பாடம் பண்ண மனப்பாடம் பண்ணணும் குழந்தைங்களோட வாழ்க்கையை வீணாகிட்டு சொல்லிக் கொடுக்கறத வேண்டியதை விட்டுட்டான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதை விட்டுட்டு ஊர் பூரா டாஸ்மாக திறந்துட வேண்டியது அப்புறம் விளம்பரம் பண்ண வேண்டியது என்ன குடித்து விட்டு வண்டி ஓட்டாதே குடித்து விட்டு கல்லூரிக்கு வராதே அவ்வளோதான் இது எப்படி இருக்கு குடிக்காதே ஒரு காலம் இப்போ என்ன குடித்து விட்டு வண்டி ஓட்டாதே குடித்து விட்டு கல்லூரிக்கு வராது மீதி நேரத்தில் அந்த அளவுக்கு கவர்மெண்ட் முன்னேறி இருக்கு நீ உன்னைக்கு எடுத்துக்கோ உன் குடும்பத்தையும் அழி நீ நல்லா இருக்காத குடும்பமும் நல்லா இருக்கக்கூடாது அழிக்கணும் பரம் இல்லாத பார்வை ஆனால் இதெல்லாம் ஏன் இப்படி இவங்க ஆனாங்கன்னா அவங்க அம்மா அப்பா சரியாக வளர்க்கல இதெல்லாம் சொல்லி கொடுத்து இந்த காரண காரியம் புண்ணிய பாப்பம் இப்போ நம்ம நடத்துகிற வகுப்பெல்லாம் எல்லா குழந்தைகளுக்கும் கிடைச்சிருந்ததுன்னா இவெல்லாம் மினிஸ்டர் ஆகி தப்பு பண்ண மாட்டான் கிறுக்குத்தனமாக சட்டம் போட மாட்டான் சரியாக இருந்திருப்பான் இது தெரியாதனால தான் இப்போ மினிஸ்டரை குறை சொல்லி என்ன பண்ணுறது மினிஸ்ட்ரி ஏன் இதெல்லாம் சரியாக கிடைச்சதுன்னாக்கா அவன் தப்பு பண்ண மாட்டான் யாருமே ஒரு உண்மை சரியாக தெரிஞ்சதுன்னா தப்பு பண்ண முடியாது தெரியாதனால தான் முடியும் தயார் இல்லை அப்படி தான் சொல்லுவோம் அப்புறம் என்ன பண்ணுறது அதான் புண்ணியம் இல்லாது அதுதான் காரணம் என்னென்னா கலியுகம் அப்படி தான் இருக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டு போக வேண்டியதான் நம்ம கலியுகம் அப்படி தான் இருப்போம் அப்போ நம்ம என்ன செய்யணும் முடிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் கேட்க தயாராக இருக்கணும்னு சொல்லிட்டு போக வேண்டியதான் என்ன பண்ணுறது ஆமாம் நம்மளும் ஒன்றும் ரொம்பலாம் பேசக்கூடாது அப்படின்னு ஈஸாக ஒதுக்க வேண்டியதான் கிட்ட ஒதுக்கிக்க வேண்டியதான் கலியுகம்ங்கிறது யுக தர்மத்தை புரிஞ்சுக்கலன்னு நமக்கு டென்ஷன் ஆகிடும் ஆ அதனால் நம்ம புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இடம் இதெல்லாம் புரிஞ்சுக்கலன்னா வாழ்க்கையில் என்றைக்குமே நிம்மதியாக இருக்க முடியாது அப்படியே போய்ட்டு நம்மளா இப்போ நான் வந்து உங்களை குறை சொன்னால் என்னாச்சு பிரச்சனை யாருக்கு எனக்கு இன்னைக்கு ராத்திரி நான் நிம்மதியாக தூங்க முடியாது அவன் எப்படி பீடி பிடிக்கிறான் நானும் குடிக்காத குடிக்காதன்னு சொன்னேன் அவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்புறம் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுங்கிறான் என்ன ஃப்ரெண்டு இவன் இருக்கு சே அவனால் இப்போ என்ன நம்ம ஐயோ எத்தனை ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லி வச்சு கேட்க மாட்டேங்கிறான் இப்போ என்னாச்சு ஏன் தூக்கம் போச்சு கரெக்ட் யார் குறை சொல்கிறானோ யார் மற்றவங்கள இது பண்ணுறானோ அப்யூஸ் பண்ணுறானோ பழி பழி சொல்கிறானோ அவமதிக்கிறானோ அவன் தான் நிம்மதியாக இருக்க முடியாது யார் சுதந்திரம் கொடுக்குறானோ அவன் சுதந்திரமாக இருப்பான் சுதந்திரம் கொடுக்காதவன் அடுத்தவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்காதவன் தனக்கு தான் சுதந்திரம் கொடுக்கறதில்ல அது உண்மையிலே அழிக்கும் ஒரு நாள் அழிச்சிடும் அது அது அன்னைக்கு தெரியாது அது அப்படியே உள்ள முள்ளு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் அதை அழிச்சிடும் அன்னைக்கு திரும்ப அடிக்கும்பொழுது அந்த பாப்பம் திரும்ப இது பாவக்கறி அது அந்த பாப்பம் திரும்ப அடிக்கும்போது நம்மளால் தாங்க முடியாது ரொம்ப டேமேஜ் சுதந்திரம் கொடுத்துரும் சுதந்திரம் கொடுக்குறவன் தான் சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும் எந்த அளவுக்கு நீ சுதர்மத்தில் மைண்டை போடுறியோ பரதர்மத்தை பார்க்காதே சுதர்மத்தை நான் எப்படி இன்னும் சரியாக என்னுடைய கர்மத்தை செய்ய முடியும் என்னுடைய கடமையை செய்ய முடியும் நான் எப்படி இன்னும் என்னுடைய கர்மத்தை நன்றாக செய்து மற்றவர்களை என்னை சார்ந்தவர்களை சௌகரியமாக ஆக்க முடியும் என்னை சார்ந்தவர்களுடைய சிரமத்தை குறைக்க முடியும் அதுலேயே திரும்ப திரும்ப மைண்டு போடும் நான் அப்படி இருந்தால் என்னை சார்ந்து இருக்கிறவங்களே என்னை ஏமாத்துறாங்களே சார் கண்டுக்காது அதான் பேக்கேஜ்ப்பா பேக்கேஜ் ஏமாத்துங்கடா லூஸு என்னை நல்லா ஏமாத்து ஏமாத்து எவ்வளோ நாள் ஏமாத்துவேன் உனக்கு டிக்கெட் இருக்கிற வரைக்கும் எனக்கு டிக்கெட் இருக்கிற வரைக்கும் அவ்வளோதானே அப்புறம் அப்புறம் உன்ட்டேந்து எனக்கு ஃப்ரீடம் என்ட்டேந்து உனக்கு ஃப்ரீடம் போ போ ஆனால் கிடைச்ச வாய்ப்புக்குள்ளே நான் எப்படி புண்ணியத்தை சம்பாதிக்கிறது நான் எப்படி என்னை உயர்த்திக்கிறது சுதர்மத்திலேயே மைண்டை போடணும் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப நான் என்ன செய்யணும் நான் என்ன செய்யணும் நான் என்ன செய்யணும் நான் அறிவாளியாக இருக்கேன் நான் புத்திசாலியாக இருக்கேன் நான் சரியாக வாழ நான் உயர ஏன்னா என்னுடைய ஆயிரக்கணக்கான பிறவிகள் வரக்கூடிய பிறவிகள் இந்த ஒரு பிறவி நம்பி கரெக்ட் இங்க நான் கேர்லஸா இருந்தேன்னா வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பிரிவில் நான் மாட்டேன் நான் யாரை குறை சொன்னோன்னா அவன் போயிடுவான் டிக்கெட் வாங்கிட்டு அவனுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு பிரச்சனை நான் மாட்டின பலாயிரம் பிரிவு எதுக்கு தேவையில்லாத பலாயிரம் பிரிவு மட்டும் இல்லை இந்த பிறவிலேயே கூட சில நேரம் என்னை பாதிக்கும் அதனால இதெல்லாம் வேண்டாத பிறகு இதில் என்னன்னா இந்த திருஷ்டம் அதிருஷ்ட பழக்கணக்கு புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது நிலையில் சொல்லியிருப்போம் எப்படின்னா இந்த பிறவியையும் பாதிக்கும் மற்ற பிறவியையும் பாதிக்கும் எது ரிஷி யஜ்யம் பிரம்ம யஜ்யம் பலன்கள்லாம் இந்த பிறவிலேயே ரிஷி யஜ்யம் பிரம்ம யஜ்யத்தில் செஞ்ச புண்ணியம்லாம் இந்த பிறவிலேயே பலனை கொடுக்கும் அந்த இதில் செஞ்ச பாப்பம்லாம் இந்த பிறவிலேயே கஷ்டப்படுத்திடும் தப்பிக்க முடியாது அதே போல் அடுத்து பித்ரு யஜ்யத்தில் புண்ணியம் செஞ்சால் இந்த பிறவியில் பலனை தரும் அடுத்த பிறவிலையும் கூட கொஞ்சம் தரும் ரிஷி யஜ்யம் பிரம்ம யஜ்யத்தில் புண்ணியம் இருக்குது பாப்பமும் இருக்குது புண்ணியம் செஞ்சால் புண்ணியம் பாவம் செஞ்சால் பாவம் ஆனால் அடுத்த பிரிவில் கொஞ்சம் வரும் ஆனால் அதிருஷ்ட பலன் குறைச்சால் திருஷ்ட பலன் ரொம்ப ரொம்ப அதிகம் அதே போல் பித்ரு யஜ்யத்தில் அதை விட அதிருஷ்ட பலன் அதிகம் திருஷ் அதிருஷ்ட பலன் அதை விட கொஞ்சம் அதிகம் திருஷ்ட பலன் ரிஷி ஐக்கியத்தில் ரொம்ப ரொம்ப அதிகம் அதை விட கொஞ்சம் குறைச்சல் தெய்வ ஐக்கியத்தில் திருஷ்ட பலன் இந்த பிரிவில் கிடைக்கிறது அதிகம் அதிகம்னா அதை விட கொஞ்சம் குறைச்சல் அதிருஷ்ட பலன் இன்னும் அதிகம் புரியுத புரியல இங்கே போட்டு கட்டிடலாம் அப்போ புரியுது தெரிஞ்சுக்கிட்டா நல்லது ஏன்னா நீங்கள்லாம் சீனியர் ஸ்டூடெண்ட் அதனால இப்படி ഇവിടെ ഇരുന്നു ഇവിടെ ഇത് തന്നെ അഞ്ചാ പിരിക്കണം അഞ്ചാ പിരിക്കുന്ന എവിടെ എവിടെ എവിടെ ഇത് തന്നെ ഋഷിയൈക്യം ഋഷിയൈക്യം ബ്രഹ്മയക്യം ഇത് തന്നെ പിതൃയജ്ഞം ഇത് തന്നെ ദൈവയജ്ഞം റൈറ്റാ ദൈവയജ്ഞം അടുത്ത തന്നെ മനുഷ്യയജ്ഞം അടുത്ത തന്നെ ഭൂത്തയജ്ഞം അച്ഛ ഇത് ഇത്രയേ அச்சா இது என்னது அதிருஷ்டம் அதிருஷ்டம் இது என்ன திருஷ்டம் புரிஞ்சிருதா நிறைய பண்ண பண்ண அதிருஷ்ட பலன்லாம் என்ன பண்ணும் அடுத்த பிரிவில் தான் தரும் இது என்ன பண்ணும் அந்த பிரிவிலே பலனை தரும் புண்ணியமும் சரி பாப்பமும் சரி அப்படிதான் புண்ணிய பாவம் ரெண்டுக்குமே கணக்கு இப்போ பூத்த ஐக்கியம் நிறைய பண்ண பண்ண அதிர்ஷ்ட பலன் நல்லா இருக்கும் நிறைய இருக்கும் அடுத்த பிரிவு நல்லா இருக்கும் இந்த பிரிவில் கொஞ்சம் தான் பலன் இருக்கும் மனுஷ ஐக்கியம் பண்ணும்போது என்ன இது அதிர்ஷ்ட பலன் குறைச்சலா இருக்கு அதை விட அதிகமான திருஷ்ட பலன் இருக்கு தெய்வ இயக்கியத்துல இது பாதி அது பாதி இருக்கு பித்ரு இயக்கியத்துல இது குறைச்சலா இருக்கும் அது இன்னும் அதிகமா இருக்கும் ரிஷி இயக்கியத்துல இது ரொம்ப குறைச்சலா இருக்கும் அது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் திருஷ்ட பலன் இந்த பிரேமிக்கு அப்ப ரிஷி இயக்கியம் இதில் வந்து ரிஷி விஷயங்கள் வேத விஷயங்களில் புண்ணிய காரியங்கள் அதிகம் செஞ்சால் இந்த பிறவிலேயே பலன் அனுபவிக்கலாம் பாப்பங்களை செஞ்சாலும் இந்த பிறவிலேயே முடிஞ்சா பித்ரு யஜ்யத்தில் அதுக்கு அடுத்து அப்படி புரிஞ்சுக்கணும் பூத்த யஜ்யத்தில் புண்ணியங்களை செஞ்சவன் அடுத்த பிரிவில் நல்லா இருப்பான் பூத்த யஜ்யங்களில் வந்து பாவத்தை செஞ்சவன் அடுத்த பிரிவில் முடிஞ்சான் மகா வறுமை தண்ணி பஞ்சம் எதுவும் கிடைக்காது அங்கே போய் பிறப்பான் எல்லா கொடுமையும் சந்திப்பான் அப்படி இதெல்லாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க நம்ம தலைவலி தீரும் அதான் வித்தி அறிந்து கொள் உண்மைகளை அறிந்து கொள்றது அவ்வளோ முக்கியம் அதுதான் ஒரு வித்தின்னு சொல்கிறார் கஷ்டப்பட்டு நம்ம கூட வகுப்பு நடத்தும் போது எந்த பவனையில் நடத்துகிறோம் கற்றுக்கன்னு நம்ம சொல்கிறதே இல்லை அப்படின்னா இருக்குது தெரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்காட்டி போன்னு விட்டுறோம் ஆனால் அவர் சொல்கிறார் அவர் அப்படி விடலை அதான் கருணைங்கிறது ரொம்ப அக்கறையோடு பேசுகிறார் விஜி விஜின்னா என்ன தெரியுங்களா அர்த்தம் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு அர்த்தம் ப்ளீஸ் தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கிட்டு தான் அவனும் விட்டுடாத அப்படின்ட்டு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அப்படி புருஷம் என்றால் புருஷ என்றால் உள்ளே நிறைந்து இருப்பவன் பிரகிருத்தின என்ன தோற்றம் வெளிப்பட்டது புருஷன்னா இப்போ இது கடவுள் ஆச்சா புருஷன்னா கடவுள் அதான் இந்த உலகத்தில் நீக்கமுற நிறைந்திருப்பது பிரகிருத்தினா என்ன பிரகிருத்தினா தோற்றங்கள் ஏற்றுக்கொண்ட வேஷங்கள் இப்போ உதாரணமாக சூக்ஷ்ம சூக்ஷ்ம பஞ்சபூத்தம் ஸ்தூல பஞ்சபூத்தம் இந்த உலகம் இதெல்லாம் பிரகிருதி பிரகிருதி கிருன்னா செய்தல்னு அர்த்தம் கிருத்தினா என்ன செய்யப்பட்டது பிரகிருத்தினா நன்கு செய்யப்பட்டது அல்லது வெளிப்படுத்தப்பட்டது தோற்றுவிக்கப்பட்டது இப்ப களிமண் புருஷன்னா பானை பிரகிருதி அதுல பா களிமண்ணில் பானை தோற்றத்திற்கு கொண்டு வரப்பட்டது தங்கம் புருஷன்னா வளையல் பிரகிருதி அப்படி கடவுள் புருஷன்னா இந்த உலகம் பிரகிருதி அப்படி பிரகிருத்தி புருஷா இவைகளை வித்தி அறிந்து கொள் செய்வன்னா அவைகளை பற்றி அப்படின்ட்டு அர்த்தத்தில் பேசுகிறார் ச ஏவ அப்படின்னா சைவ இதெல்லாம் முன்னாடி நான் சைவ செய்வ நிறைய தடவை பார்த்தாச்சு இப்போ திரும்ப சொல்ல வேண்டாம் சன்னா அண்டு ஏவன்னா அதனை ஏ அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா இந்த இடத்துல பிரகிருத்தியையும் புருஷனையும் அப்படின்னு அர்த்தம் அந்த சைவங்கிறது அந்த பொருளை கொடுக்குது வித்தி அறிந்து கொள் இந்த புருஷனை பற்றியும் இந்த பிரகிருத்தியை பற்றியும் அறிந்து கொள் ஆக்சுவலாக பிரகிருத்தியை பற்றி நம்ம எங்கே தெரிஞ்சுக்கிட்டோம் ஒன்றாவது நிலை ரெண்டாவது நிலை மூன்றாவது நிலை எல்லாம் பிரகிருத்தியை பற்றி புருஷாவை பற்றி எங்கே பார்த்தோம் நாலாவது நிலை கரெக்டாக இந்த இரண்டையும் வித்தி தெளிவாக பிரித்து புரிந்து கொள் அவைகளுடைய இயல்புகள் என்ன தன்மைகள் என்ன அவைகளை பற்றிய உண்மைகள் என்ன புரிந்து கொள் வித்தி உபாவபி அப்படின்னா உபவ் அப்பி அப்படின்னா இரண்டுமே உபவ் அப்பின்னா இரண்டுமே அனாதி அனாதின்னா என்ன ஆதி அற்றது அனாதி ஆதினா என்ன துவக்கம் ஆரிஜின் துவக்கம் ஆதினா துவக்கம் ஆதி மூலன் அப்படின்னா சொல்றோம் அப்போ அனாதின்னா என்ன துவக்கம் அற்றது ஆதாரம் அற்றது மூலம் அற்றது அதற்கு மூலம் கிடையாது அதுதான் இருப்பு அது அது அது எப்ப ஆரம்பிச்சது அப்படி நீ கேட்க முடியாது அனாதி அதனாலதான் நம்ம தமிழ் வார்த்தை அனாதைன்னா இவங்க அம்மா அப்பா யாரு தெரியல சார் இல்ல காணும் சார் அனாதை இல்ல அனாதி தான் வார்த்தை அது ஆக்சுவலா சம்ஸ்கிருத வார்த்தை தமிழில் வந்து அனாதைன்னு ஆயிடுச்சு அனாதைங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது ஆக்சுவலாக சம்ஸ்கிருத வார்த்தை சரியான உச்சரிப்பு அனாதி அதுதான் சம்ஸ்கிருத வார்த்தை அப்படி அனாதி அப்படின்னா துவக்கமற்றது அப்படின்னா என்ன இப்போ சரி சார் உலகம் வந்துச்சு எப்போ வந்துச்சு இந்த கேள்வி மட்டும் கேட்காத அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இருக்குது விளக்கம் இது அனாதி இது எப்பயுமே இப்படி தான் இருக்கும் இது எப்போ வந்துச்சுன்னாவது கேள்வி கேட்காத நிரந்தரமாக இப்படி தான் இருக்குது அப்படி புரிஞ்சுக்கோ அது எப்படி சார் ஏதாவது இருக்குன்னா எங்கேயாவது ஆரம்பிக்கணும் எங்கேயாவது ஆரம்பிக்கணும் ஆரம்பம் என்ன சொல்லுங்க சார் அப்படின்னு சரி நீ ஒரு நம்பர் சொல்லு ஆறு இன்னொரு நம்பர் சொல்லு மூணு ரெண்டு கூட்டு ஒம்பது இப்போ நம்பர் இருக்கு உன் கையில் எண்கள் அதை வச்சுக்கிட்டு நீ டீல் பண்ணுற கரெக்ட் எத்தனை கொடுக்கல் வாங்கல் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இதெல்லாம் போட்டு வரவு செலவெல்லாம் புரட்டி புரட்டி பார்த்து குறித்து குறித்து வச்சு எவ்வளோ டயர்டாகிட்டு இருக்கு நம்பர் கூட நீ செய்கிற திருவிளையாடல் கரெக்ட் நம்பர் முக்கியம் நான் ஆறு மூணும் ஏழுன்னு சொன்னால் நீ ஒத்துக்க தயாரா சார் அது எப்படிங்க சார் ஒன்பது சார் அப்போ சண்டைக்கு வர கரெக்ட் சீரியஸாக இருக்கு ஏன் என்ன அதெல்லாம் கரெக்டு சார் ஆறு மூணு ஒம்பது தான் சார் இவ்வளோ விவரமாக இருக்கு சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நம்பரில் முதல் நம்பர் எது ஒன்று ஏ ஒன்றா அதுக்கு முன்னாடி நம்பர் இல்லையா ஓ சைஃபர் ஏ சைஃபர் அதுக்கு முன்னாடி நம்பர் இல்லையா மைனஸ் ஒன்று இருக்குது ஆ மைனஸ் ஒன்று ஏ அதுக்கு முன்னால் மைனஸ் ரெண்டு இருக்குது நம்பரில் முதல் நம்பர் எது நம்பரில் முதல் நம்பர் எது முதல் நம்பர் எது மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணுன்னு போயிட்டே இருக்கும் முதல் நம்பர் எது இன்ஃபினிட்டின்னு நம்பர் கிடையாது அது சும்மா சொல்ல தெரியாதனால நம்ம இன்ஃபினிட்டின்னு சொல்கிறோம் அப்படி ஒன்றும் கிடையாது கடைசி நம்பர் இது அப்படியும் இல்லை ஆனால் இடையில நம்பர் இருக்கா இல்லையா டீல் பண்ணுறியா இல்லையா டீலிங் இருக்கா இல்லையா முன்னாடி உங்கள்கிட்ட முப்பதாயிரம் ரூபா வாங்கினேன் அப்புறம் ஒரு அறுபதாயிரம் ரூபா வாங்கினேன் ரெண்டையும் சேர்த்தா எழுபதாயிரம் ரூபா கொடுக்குறேன்ப்பா வச்சுக்கோண்ணே நீங்கள் வாங்க தயாரா இல்லையே அப்போது கணக்கு வழக்கு சரியாக இருக்குது முதல் நம்பரும் இல்லை கடைசி நம்பரையும் காணும் ஆனால் இடையில டீலிங் கரெக்டாக இருக்க வேண்டியிருக்கு அப்படிதான் முதல் பிரிவின்னு ஒன்றும் கிடையாது ஆனால் இங்கே கடைசி பிரிவு இருக்குது கணக்கு முடிஞ்சால் கணக்கு முடிஞ்சு போயிடுச்சு அப்படி மோட்சம் அடைஞ்சால் பிறவி கிடையாது ஆனால் இந்த உலகம் எப்போ முடியும் அது கிடையாது நீ வேணால் முடிச்சுக்கலாம் உன் கணக்கை உலகம் எப்போ ஆரம்பிச்சது அப்படி ஒன்று கிடையாது எப்போ முடியும் அப்படியும் ஒன்றும் கிடையாது அதுக்கு பேர் தான் அனாதி சரியா இதை நம்ம எங்கேயோ பார்த்துட்டோம் நாலாவது நிலையிலையும் பார்த்துட்டோம் இதே வார்த்தை இருக்கு அனாதிங்கிற வார்த்தையே இருக்கு ஸோ அது துவக்கமற்றது முடிவும் மற்றது ஆனால் இது இப்படி தான் இருக்கும் எது புருஷவும் பிரகிருத்தியும் இப்படி தான் இந்த பிரகிருத்தினா எது நீ பார்க்குற இந்த உலகம் இந்த உலகமாக இருப்பது எது புருஷா கடவுள் பரம் ஆத்மா இந்த கடவுள் இந்த காட்சியில் இருக்கிறார் எப்ப இருந்து எவ்வளவு நாளைக்கு இந்த கேள்வியெல்லாம் கிடையாது இப்படிதான் இப்படிதான் இப்போ உதாரணத்துக்கு நான் இன்னொன்று சொல்றேனே இப்போ இந்த வளையல் வந்து கொடுப்பேன் கேட்ட முடியுமா இப்போ இந்த வளையல் இந்த வேஷத்தில் இருக்கு இந்த வேஷத்துக்கு வரதுக்கு முன்னாடி கம்பியா இருந்துச்சு அப்புறம் கம்பியை வெட்டி வெட்டி வச்சிருக்கேன் அப்போ வளையல்ங்கிற வேஷத்துக்கு முன்னாடி கம்பிங்கிற வேஷத்தில் இருந்தது கம்பிங்கிற வேஷத்துக்கு முன்னால தங்க உருண்டைங்கிற வேஷத்தில் இருந்தது அதுக்கு முன்னால நெக்லஸ்ங்கிற வேஷத்தில் இருந்தது அதுக்கு முன்னால கம்பிங்கிற வேஷத்தில் இருந்தது அதுக்கு முன்னால தங்க கட்டிங்கிற வேஷத்தில் இருந்தது சரி எந்த வேஷமுமே இல்லாம தங்கம் எப்ப இருந்துச்சு வேஷமே இல்லாத தங்கம் வேண்டும் என்ன பண்ணணும் இது உருக்குனா வேஷம் இருக்காது சார் ஏய் உருக்குனாலும் தங்க கட்டிங்கிற வேஷம் இருக்கு நான் சொல்றது என்னன்னா வேஷமே இல்லாம தங்கம் மட்டும் வேணும் எப்ப இருந்துச்சு அப்படி ஒரு நாள் கிடையாது எப்ப தங்கம் இருந்துச்சோ அப்பயே தங்கம் ஏற்றுக்கொண்ட வேஷம் இருந்தது கரெக்ட் சரி எப்ப வேஷமே இல்லாத தங்கம் மட்டும் கிடைக்கும் அப்படியும் கிடையாது எவ்வளோ நாள் தங்கம் இருக்கோ அவ்வளோ நாள் வேஷத்தோடு தான் இருக்கும் அப்போது புருஷா எப்பேருந்து இருக்காரோ அப்பயே பிரகிருத்திங்கிற வேஷத்தில் தான் இருக்கிறார் சரியா அப்படி புருஷா இருக்கிற வரைக்கும் பிரகிருதி இருக்கும் கடவுள் இருக்கும் வரை காட்சி இருக்கும் கடவுள் எப்போ இல்லாமல் ஆவார் அப்படி ஒன்று கிடையாது அப்படி ஒன்று கிடையாது எப்போ இல்லாமல் இருந்தார் அப்பயும் அப்படியும் கிடையாது அப்போ இந்த இரண்டுமே அனாதி இது நிலையா இருக்கும் இப்படிதான் அப்படி சத்தியுகம் கலியுகம்லாம் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும் நீ டிக்கெட் வாங்கிட்டு போய் மோட்சமே அடைஞ்சாலும் இதெல்லாம் திரும்ப திரும்ப சக்கரம் ரவுண்ட் அடிச்சுட்டு தான் இருக்கும் அதனால என்ன நீ ஒன்றும் ரொம்ப கவலைப்படாத <laughs> இது இப்படித்தான் அனாதி துவக்கமும் அற்றது முடிவும் அற்றது இந்த விகாராம்ஸ்ச அப்படின்னா என்ன விகாரங்களும் அப்படின்னு அர்த்தம் விகாரங்கள்னா என்ன தோற்றங்கள் மாடிஃபிகேஷன் இப்போ இந்த தங்கத்தில் கம்பி உருண்டை வளையல் கோடு பட்டை ஸோ இதெல்லாம் விகாரங்கள் இதனுடைய மாடிஃபிகேஷன் வளர்ச்சிகள் பரிணாமங்கள் ஸோ பரிணாமம் தோற்றங்கள் விதவிதமான தோற்றங்கள் வளர்ச்சிகள் விகாரங்களும் அதனுடைய குணங்களும் இப்போ விக்காரம் வரும்போதே அதுக்குன்னு குணம் வருது கரெக்ட் இப்போ ஒரு கரண்டியை போட்டால் ஒரு மாதிரி சப்தத்தோட வருது டம்ளர் போட்டால் ஒரு மாதிரி சப்தத்தோட தட்டை போட்டால் வேற மாதிரி சப்தத்தோட அதே எவர் சில்வரில் இருக்கிற குரடை பிடிச்சி போட்டால் அது வேறு மாதிரி டமால்னு விழுது கரெக்ட் அப்போ ஒரு எவர் சில்வர் வேறு வேறு வேஷங்களை ஏற்கும்பொழுது வேறு வேறு பலன்கள் அதே எவர் சில்வரில் புல்லாங்குழல் செஞ்சு ஊதுனா அது அழகான பாட்டை கொடுக்குது குணங்கள் பிரகிருதி என் புருஷன் பிரகிருதி என்ற வேஷத்தை ஏற்கிறான் பிரகிருத்தி என்ற வேஷம் குணங்களுடன் இருக்கிறது வேஷங்களுக்கு ஏற்ற குணங்கள் விகாரங்கள் குணங்கள் பிரகிருத்தி என்ன பிரகிருத்தி எப்படி இருக்கு விகாரங்களுடனும் குணங்களுடனும் இருக்கு விகாரம் மாற மாற குணங்கள் மாறுது கரெக்ட் சுப்பிரமணிங்கிற பேர்ல ஒரு குணங்களோட ருக்குங்கிற பேர்ல ஒரு குணங்களோட அப்புறம் கோண்டுங்கிற பேர்ல வரும்போது வேறு குணங்களோட அப்படி வேறு வேறு வேஷங்கள் வேறு வேறு குணங்கள் அப்போ வேஷம் மாற மாற குணம் வேற வேறையா தான் இருக்கும் என்ன என்னுடைய குணத்தை நான் வந்து குரங்குகிட்ட எதிர்பார்க்கிறேன் எப்படி குரங்கோட குணம் என்ன என்கிட்ட இருக்கலாம் என்னுடைய குணம் குரங்கிட்ட இருக்க முடியாது ஸோ அப்படி வேஷம் மாற மாற குணம் மாறிக்கிட்டு தான் இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அர்த்தம் அப்படி விகாராஞ்ச குணாஞ்ச விகாரணங்களும் விகாரங்களும் குணங்களும் மாறுபாடுகளும் அதன் இயல்புகளும் எங்கேருந்து இதெல்லாம் எங்கேருந்து சார் வந்துச்சு இந்த விகாரங்களும் அதனுடைய குணங்களும் எங்கேருந்து வந்துச்சு பிரகிருதி சம்பவான் பிரகிருத்தியிலிருந்து தோன்றியவைகள் பிரகிருதி வந்துச்சு சிருஷ்டி அதிலிருந்து வந்தவைகள் தான் இந்த விகாரங்களும் அதன் குணங்களும் அப்ப பிரகிருத்தின்னா என்ன ஸ்தூல பஞ்சபூதங்களும் சூக்ம பஞ்சபூதங்களும் அதனுடைய மாடிஃபிகேஷன் தான் இங்க இருக்கிற எல்லாம் அதனுடைய குணங்கள் சம்பவம்னா என்ன தோன்றுதல்னு அர்த்தம் தோற்றம் பவன இருத்தல் சம்பவம்னா உற்பத்தி ஆகுதல் எங்கேருந்து உற்பத்தியானது பிரகிருத்தியிலிருந்து உற்பத்தியானவைகள் ஆச்சா பிரகிருத்தியிலிருந்து உற்பத்தியானவைகள் பிரகிருத்தி சம்பவான் அவைகளை வித்தி அறிந்து கொள் திரும்பவும் வித்தி போட்டார் இவைகளை பற்றியும் அறிந்து கொள் அப்படி பிரகிருத்தியும் புருஷனும் அதாவது இந்த சிருஷ்டியும் கடவுளும் ஆதியிலிருந்து இருப்பவைகள் எப்ப இருந்து ஆதியிலிருந்துன்னா அனாதி எப்ப தோன்றுச்சுன்னு சொல்ல முடியாது எப்ப இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட இந்த பிரகிருத்தியிலிருந்து வந்ததுதான் எது இந்த விகாரங்களும் குணங்களும் விகாரங்கள்னா எங்க இருக்கு இதெல்லாம் விகாரங்கள் தான் இருக்கிற எல்லாம் இந்த மூக்கு நாக்கு கண்ணு இந்த தேகம் நான் அது இது அப்புறம் மனம் அப்புறம் கலர் ப்ளூ பச்சை மஞ்சள் அப்புறம் நல்ல கெட்ட உயரம் குள்ளம் காலை மதியம் இரவு எல்லாம் குணங்கள் இதெல்லாம் பிரகிருத்தி இதெல்லாம் விகாரங்கள் இந்த பிரகிருத்தினுடைய விகாரங்கள் அந்த விகாரங்களுக்குரிய குணங்கள் இதெல்லாம் எங்கேருந்து வருது பிரகிருத்திலேருந்து முளைச்சது தோன்றியது என்று புரிந்து கொள் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் நாளைக்கு கிளாஸ் வரணும் சரியா ஓம் சுருத்த வாக்கியா ஸ்திரா பவந்து ஸ்ராவி திருப்பி சொல்லுங்கள் சுருத்த வாக்கியா ஸ்திரா பவந்து சிராவித்தம் தன்யேன மனசாஸ்மரேயம் சரஸ்வதி இமாம் மேதையா ஸ்புருணோத்து சத்தியஜானம் மாம் பாலயத்து ஓம் பெற்ற கல்வி வாழ்விதனில் பயனதை உடன் தரட்டும் சொன்ன குரு பரம்பரையின் ஆசிகள் துணை வரட்டும் கற்ற சாஸ்திரம் என்னை கைவிடாது இருக்கட்டும் சாஸ்திரத்தை என்றும் நானும் கைவிடாது இருப்பேனாக இறையே நின் லீலை நூறு என்னறிவை காவாயோ மெய்யறிவை விலகி வாழும் இழிநிலை வேண்டாம் என்றும் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் இதில் இன்னொரு விஷயம் இது இது வந்து அதிர்ஷ்டம் பலனா இதில் இன்னொன்று என்னென்னா இந்த கணக்கு இது இது வந்து வைதிக்கம் புண்ணியம் இது வந்து லௌகீக்கம் புண்ணியம் அப்படி ரிஷி ஐக்கியத்தில் லௌகீக்கம் புண்ணிய குறைச்சல் வைதிக்கம் புண்ணியம் அதிகம் பூத்த ஐக்கியத்தில் வை லௌகிக்கம் புண்ணியம் ரொம்ப அதிகம் வைதிக்க புண்ணியம் குறைச்சல் அதுக்கு இடையிலலாம் அதே போல மாறிட்டு எப்படி புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுட்டு என்ன பண்ணும் யாருக்கு எது தேவையோ அதில் மைண்ட் அதிகமாக போட வேண்டியது அவ்வளோதான் அதில் காலம் நேரம் பொருள் கவனம் அட்டென்ஷன் புத்தி அறிவு திறமை எல்லாத்தையும் அதில் போட்டு அதை சம்பாதிக்க வேண்டியதா அதிருஷ்ட பலன் வேணும்னா அங்கே போடணும் திருஷ்ட பலன் வேணும்னா அங்கே போடணும் லௌகிக்கம் புண்ணியம் வேணும்னா அங்கே போடணும் வைதிக்கம் புண்ணியம் வேணும்னா அங்கே போடணும் லௌகிக்கம் புண்ணியத்தோட பலன் என்ன மற்ற பிறவிகளில் சௌக்கியமாக வாழலாம் மீண்டும் மீண்டும் சுற்றி வரும் பிரவு பிரவருத்தி மார்க்கத்துக்கு அழைச்சிட்டு போவோம் பிரவருத்தி நல்லாயிருக்கும் அடுத்தடுத்த நல்லா நல்லாயிருக்கும் வைதிக்கம் புண்ணியம் என்ன பண்ணும் நிவிருத்தி நல்லாயிருக்கும் மோட்ச பலன் நல்லாயிருக்கும் யார் அது இங்க காட்டு யார் அம்மா போட்டோவா ஆ சரி சரி சரி சரி இது யார் பூஜா போட்டோவா பூஜாவா அம்மாவா ஓ சரி சரி சரி பார்த்தாச்சு இதை கூட கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிக்கிறா என்ன எப்பா நல்லா இதுதான் கலியுகம் கலியுக குழந்தைங்களாம் இதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க ஆ பட்டன் ஆ ம் ராமா ரெண்டு மூணு வயசு குழந்தைகிட்ட மொபைல் ஃபோனை கண்டு கொடுத்தா கேமை கண்டுபிடிச்சிடுறான் இதுதான் கலியுகம் நமக்கு ஃபோனை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது அவன் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிடுறான் கரெக்டா அவனுக்கு என்ன என்ன எழுதுக்கு படிக்க கூட தெரியாது ஆனா போய் விளையாட ஆரம்பிச்சிடுறான் ஓ நல்லா இருக்குமா ம் ஆண்டு பட்டனா சரி ஓ நல்லா இருக்கும் ஓகே ஓ நல்லா இந்த விலைகள் கொடுக்கலாமா சரி ஏதாவது இந்த திராட்சை ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா கல்கண்டு திராட்சை ஆ நாளைக்கு காலையில் வகுப்பு இருக்குப்பா முடிஞ்சால் வாங்க இல்லைன்னா சாயந்தரம் வாங்க ஆ காலையில் எத்தனை மணிக்கு சும்மா அப்படி ஒன்றும் இல்லை நினைச்சா உட்காந்துக்கிறோம் நினைச்சா எழுந்திரிச்சு போகிறோம் எத்தனை மணிக்கு வச்சுக்கலாம் ஆ பத்தரை மணிக்கு வச்சு பத்தரைக்கு வச்சு அப்புறம் அடுத்த வேலையை பார்க்குறேன் பத்திரிக்கை என்னென்னா பத்தரைன்னா என்ன அப்போ தான் சாப்பிட்ருப்பேன் அதனால் பார்க்குறேன் பதினொன்றுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பத்தரைன்னா சாப்பிட்ட உடனே நடத்த கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் படுத்து பத்து நிமிஷம் படுத்து இருந்துச்சு பதினொன்று வச்சுக்கோங்க ராமச்சந்திரா அந்த வாங்க வாங்க நிறைய கம் வாங்க வாங்க எல்லாரும் ஆ எல்லாருக்கும் பிரசாதம் ஓம் நாராயணா வாங்க வாங்க அதான் முதல்ல பெரியவங்க பண்ணிட்டு தான் எப்பயுமே இந்த மாதிரி மரியாதை சடங்குகள்லாம் பெரியவங்க தான் முதல்ல பண்ணுவோம் சுவாமிக்கு பண்ணுறதாகட்டும் அதனால தான் ஊரில் முதல் மரியாதைகள்லாம் எல்லாம் பார்க்குறோம்ல கோவில் இதுலேருந்து தகுதி உள்ளவங்க தான் முதல்ல அப்புறம் லேர்னர் கற்றுக்கிறவங்கள பிறகு தெரிஞ்சவங்க முதல்ல பண்ணணும் இல்லைன்னா கற்றுக்கிறவங்க முதல்ல பண்ண என்னவோ அவன் தப்பு தப்பாக பண்ணுவோம் அப்புறம் அதுதான் அடுத்த தலைமுறைக்கு ஆகிடும் அதனால் குழந்தைங்களுக்கு முதல்ல பண்ணக்கூடாது பெரியவங்க தான் முதல்ல பண்ணணும் சாப்பிட்றதுல குழந்தைங்க முதல்ல இருக்கணும் பெரியவங்க அப்புறம் நல்லதை கடைபிடிக்கிறதுல பெரியவங்க முதல்ல இருக்கணும் செகண்ட் லெவல் ரெக்கார்டிங்கில் இருக்குமே ஆ தான் போகணும் நாளைக்கு ஆ என்னப்பா தேடி எடுத்துடுறேன் நாளைக்கு ஞாபகம் எது இல்லையே அண்ணா ஓங்காரந்த சுவாமி பாடினது இருக்கு நான் கண்டுபிடிக்கிறேன் விளக்கம் இருக்காது ஆனால் அந்த பாட்டு இருக்கும் விளக்கமாக இருந்தால் நல்லா இருக்கும் ஆனால் அவர் பேசுன ரெக்கார்டிங் வேணா தேனியாரா போனால் பகவத்கீதை சொற்பொழி இருக்கும் வாங்கிட்டு கேட்கலாம் மூணு நாளா ஆமாம் தெரியல என்னமோ இவங்க என்னமோ இருக்குங்கிறாங்க எனக்கு ஞாபகம் இல்லை பன்னெண்டாவது அத்தியாயம் விளக்கம் கொடுத்த ரெக்கார்டிங் இருக்கா பன்னெண்டாவது அத்தியாயம் அது யாரும் ரெக்கார்ட் பண்ணல இருக்கா உங்கள்கிட்ட இவங்களுக்கு வேணுமாம்மா அதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கே வச்சு சீடி போட்டு கொடுத்துடலாம் நாளைக்கு கொண்டு வாங்க சீடியாக இருக்கா சரி அதுக்காக விளக்கத்தோடையா இருக்கு அது ஓ அம்மாவா கிச்சன்ல சமையல் பண்றாங்க அம்மா வளையல் வேணுமா என்ன அம்மாட்ட கொடுத்துருங்க அம்மாட்ட அவன் வாங்கினதை பார்த்துருக்குறா கரெக்ட் அதான் அவன் சுதர்மத்தில் கரெக்டாக இருக்கான் எங்கே இந்த டப்பா விடுங்க என்னமோ அது ஐடியா பண்ணியிருக்கிறா இங்கே யூஸ் பண்ணிட்டு தான் கேம் இது இப்படி உள்ளே இருந்து எடுக்கணும் ஒரு கேம் வந்து உள்ளே போடுறது இன்னொரு கேம் என்ன தெரியுங்களா இதை இப்படி எடுக்கணும் இதை அந்தந்த இந்த இருந்து எடுக்க கற்றுக் கொடுக்கணும் குழந்தைக்கு